கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக Glory be to the holy name of God. ரூத்தின் சரித்திரம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்க கேட்கலாம் History of Ruth, chapter 3, verse 16. And when she came to her mother-in-law, she said, Who art thou, my daughter? And she told her all that the man had done to her. அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டால் அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக May the God's holy name be glorified. இங்கே ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பேர் பேசிக்கொள்ளுகிற ஒரு தன்மையை பார்க்கிறோம் Here we can see the nature where the two of the family members are speaking them ரெண்டு பேரும் என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் and what they were speaking each other. ரெண்டு பேரும் யார் Who are these two? ஒன்று மாமியார் மற்றொன்று மருமகள் And one is mother-in-law and another is daughter-in-law. இந்த ரெண்டு பேரும் இப்பொழுது பேசிக்கொள்ளுகிறார்கள். Now they both were speaking with each other. ஆ, மாமியார் கேட்கிறாள் மருமக மகளே உன் செய்தி என்ன And mother-in-law is asking, and what is thy deed? இன்றைய மெசேஜ் உங்களுடைய செய்தி என்ன And today's messages and what is the news? உன் வாயிலிருந்து வருகிற செய்தி எப்படிப்பட்ட செய்தி And what is the news that comes out of your mouth? உன்னை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன And what are the news which is given by others? உன்னை குறித்து தேவனுடைய சன்னிதானத்தில் கொ- சொல்லப்படுகிற செய்திகள் என்ன And what are the news which is said by in the presence of God regarding you? இதை நீ சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும் And you have to understand this in a proper manner. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு செய்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் A child of God and he must have a news. அது என்ன செய்தி And what is that message? அவனுடைய வாயிலே ஒரு நற்செய்தி இருக்க வேண்டும் And there must be good tidings in his mouth. இன்றைக்கு உலகத்துல பலவிதமான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் And today we all are hearing many kinds of news in the world. அப்படிதானே நியூஸ்ன உடனே உங்களுக்கு வந்து உலக செய்திகள் சபை செய்திகள் அஹ், இப்படிலாம் நீங்க பல செய்திகளை நீங்க கேட்கலாம் And news means, and you can just hear about the world news and the church news. News N E W S அப்படிதானே அப்படிதானே கரெக்ட் தானா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா திசைகளிலும் இருந்து வருகிறது அந்த செய்திக்கு பேர் தான் news And the news which comes from every direction is north, east, west and south. வேதத்துல நீங்க பார்த்தா பரலோகத்திலிருந்து sila seidhigal அனுப்பப்பட்டிருக்கிறது. So when you read in the scripture and you can see some messages are delivered from heaven. இன்னைக்கு உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு pala seidhigal poi konde இருக்கிறது. Even from world the many news are reaching to heaven. ஒவ்வொரு naalum onnudaiya thoodan பரலோகத்துல ஒரு seidhi kudukkaran And every day an angel is reporting the news to heaven. appadi than bible solugirathu And that's what the scripture says. adhe நேரத்துல unakku விரோதமான satruvum ஒவ்வொரு naalum onnai patti கம்பளம் கம்ப்ளைண்ட் செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் At the same time, all the adversary enemies against you and they are giving the complaint news to the heaven. இரவும் பகலும் உன்னை குற்றம் சாட்டுகிற ஒரு ஆவி மேல நின்னு ஆண்டவரே இவன் எங்க போனா அங்க போனா அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு ஒரு ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கு And the spirit accuses you day and night and he was telling that he have done this and that and is reporting to heaven. டக்குன்னு தேவதூதன் அங்க நிப்பான் And suddenly the angel of God will உன்னுடைய stand தூதன் என்னுடைய தூதன் அங்க நிப்பான் இல்ல இந்த சூழ்நிலையில இப்படி செஞ்சான் இப்படி இப்படி பண்ணான் அவன் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பான் and he will give the information and in this situation have done this and that regarding you and me. உன்னை குறித்து தேவனுடைய சன்னிதானத்திலும் உன்னை குறித்து பிசாசின் மத்தியிலும் உன்னை குறித்து சபையின் நடுவிலும் உன்னை குறித்து ஜனங்கள் மத்தியிலும் உன்னை குறித்து கொடுக்கப்படுகிற செய்திகள் என்ன And what are the news which is given by you among the society and among you which among the people and in the church? உன்னுடைய செய்தி என்னங்கறதா இன்றைய message And today's message is what is your news? உன்னுடைய செய்தி துர்ச்செய்தியா உன்னுடைய செய்தி நற்செய்தியா Our news is a evil news or a good news. இதைத்தான் நாம் இன்னைக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் நிதானிக்க தி- தியானிக்க போகிறோம் And this is what we are going to meditate into the word of God. இன்றைக்கு நீ உன்னுடைய செய்தி உன் வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன செய்தி And today and what is the news that comes out of your mouth? ஒரு காலத்துல நீ எழுப்புதல்ல பல செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்தாய் And once by revival and you were telling many news. But இப்போ உன்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உன்னுடைய தோ- உன்னுடைய சூழ்நிலைகள் மாறின பொழுது உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் செய்திகள் என்ன But when you face the conflicts and struggles, when you go and get contrary paths, and what are the news or message comes ஒரு out of your சிலர் mouth? ஒரு சிலர் துர்ச்செய்திகளை கூட நற்செய்தி போரு சொல்லிட்டே இருப்பாங்க And some they tell the evil report as a good news. ஒரு சிலர் ஒரு ஒரு ஒரு வீட்ல அஹ், ஒரு பெ- எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு மருமகள் பார்ட்டி வச்சா So one day and he called all the friends and daughter-in-law had had party. என்ன party And what is that party? மருமகள் செ- மாமியார் செத்து போயிட்டாங்க அதுதான் அன்னைக்கு party And mother-in-law died and that was the party on the day. எப்படி அவளுக்கு அதுதான் என்னது அவளுக்கு அதுதான் என்னது நற்செய்தி And for her and that is a good news. நமக்கு விரோதமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தா நம்மில் அநேகர் அதை நற்செய்தியாக எடுத்துக்கொள்கிறார்கள் அது தவறு And they that are against us and if they are having some evil things and that becomes ஒரு மனுஷன் வந்து நான் சவுல கொன்னு போட்டேன்னு சொன்னா அவன் நற்செய்தி சொல்றேன்னு சொன்னா தாவீது அதை கேட்டபோது ஓன்னு அழுதான் and one said I have killed Saul and he thought he brought a good news but hearing the David cried ஒவ்வொரு விதத்திலும் நம்ம இந்த பைபிள்ல பல செய்திகளை புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம் In Old Testament as well as in New Testament, we can see in different manners and these kinds of news is உன்னை audible. பற்றி கேட்கிற செய்திகள் எப்படிப்பட்டது And what are the news which is heard about you? உங்க பிள்ளைகளை பத்தி சபைக்குள்ள என்ன செய்திகள் உலாவுகிறது And what are the news moving around the church concerning your children? உங்களுடைய குடும்பத்தை பத்தி சபையில என்னென்ன சொல்லிக் கொள்கிறார்கள் And what they are telling about your family in the church? இல்லாவிட்டால் சமுதாயத்துல வேலை பார்க்கிற இடத்துல உன்னை குறித்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி And what are the news about you in the society and among the family? இதை நாம் சரியா ஆண்டவத்தில் விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்வில் இருக்கிற துர்ச்செய்திகளை மோசமான அனுபவங்களை நாம் மாற்ற வேண்டிய நேரம் இதுதான் And this is the right time to change all the good news about us and all the wrong experience about us and to change us and to make it this time. ரெண்டு சாமுவேல்ல நீங்க பாக்கும் பொழுது When you go to second Samuel ஒரு மனுஷன் வந்து சவுல் செத்தான் சொன்னா அது நற்செய்தி போல சொன்னதாக தாவீது சொல்றான் and David is telling that and he brought the news that Saul died as a good news to him ஒருவன் வந்து சொல்றான் நான் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறேன் என்று அவன் எண்ணிக்கொண்டான் and he- considered that he they brought a good news to him. ரெண்டு சாமுவேல் சாமுவேல் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல தாவிது இதை சொல்லுகிறார் And this is what is said by David in second Samuel. chapter தாவீதுக்கும் four, verse சவுலுக்கும் ஆகாது And David and Saul, they were compared to each other இந்த ரெண்டு பேருக்கும் ஆகாதுங்கிறதுனால and they are not equal to mingle with each other ஒரு other. அவனை கொன்று கொன்று போடுகிறான் An Amalekite the Saul ஆ, இப்ப கொன்னுட்டு அவன் வந்து இவன்ட்ட வந்து நற்செய்தி சொல்றது போல சொல்றான் and he slew Saul and said that and he brought a good tidings to him. ஐயா சவுல் செத்து போயிட்டான் And Saul died அது கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு So hearing that and he got a great tension. உன்னோட சத்துரு விழுகிறதுனால நீ சந்தோஷப்பட கூடாது And when the enemies are falling down and you should not rejoice. ஆ, இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தாரே உனக்கு சத்துருவா இருக்கலாம் And sometimes your family members may be your enemy. சபையில கூட ஒரு சிலர் உங்களுக்கு சத்துருவாக இருக்கலாம் Even in the congregation and there may be enemies to you. அவர்களுடைய விழுகையிலே நீ சந்தோஷப்பட கூடாது And you should not feel joy when they fall. சவுல் விழுந்ததுக்காக தாவீது மிகவும் துக்கப்பட்டார் And Saul, uh, David conducted because Saul was ரெண்டு பேரும் கீரியும் பாம்பு மாதிரி இருந்தாங்க and they were both like mongoose and snake. Chance கிடைச்சா இவன் அவனை கொன்றுவான் சான்ஸ் கிடைச்சா இவன் அவனை கொன்றுவான் And when he get chance and he'll kill him, when he get chance and he will kill him. ஆனா தாவீது சவுலுக்காக அழுதான் But David cried for Saul அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் and that is a true token of a Christian. இன்னைக்கு உனக்குள்ள என்ன செய்தி இருக்குன்னு நீ பார் So check what is the news in you. கடைசி நாட்களில் பலவிதமான செய்திகளை உலகத்தில் கேட்பீர்கள் என்று இயேசு சொன்னார் என்ன செய்திகள் கிடைக்கும் இப்போ கூட எல்லா செய்திகளும் டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள் கடைசி நாட்களில யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள் என்று மத்திய இருபத்தி நாலு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறார் and it is said in matthew chapter 24 verse 6 and you shall hear the news about the wars எந்த செய்தியானாலும் உடனுக்குடன் அது இப்பொழுது உலகத்தில் மிகவும் மிகவும் உலகம் சுருங்கி போனபடினால செய்திகள் உடனுக்குடன் கொண்டு செல்லப்படுகிற And the world has become very shrink and the news are delivered and suddenly ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் அநேகர் பல செய்திகளை கேட்கிறோம் So we are hearing many newses like this. ஒரு சிலருக்கு இந்த செய்திகளை கேட்ட உடனே அழுதுருவாங்க And when some hear this news and they make சில செய்தி சில செய்திகள் ஒரு மரண செய்தினா உடனே அவங்க அழுதுருவாங்க And when they hear the death news and they make cry. முதலாவது நாம் துர்ச்செய்திகளை பார்க்கலாம் First of all, let us see the evil reports. அஹ், இன்றைக்கும் கூட பய- அநேகருக்கு இந்த துர்ச்செய்திகளோடு தான் வந்திருக்கீங்க Even many have come with the evil news. இன்ன எனக்கு வியாதி சுகமாகல And my sickness was not healed. என் பிரச்சனை சரியாகல My problem is not solved. இன்னும் தேவைகள் சந்திக்கப்படல Yet my needs are not இன்னும் தேவன் எனக்கு கிரியை செய்யல இப்படிப்பட்ட பலவிதமான செய்திகள் நம்முடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்தி வருதுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான் தேவன் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது ராஜா உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது உன் வாயிலிருந்து நற்செய்தி வரணும்னு எதிர்பார்க்கிறார் and what god expects what the ஜனங்கள் கானானே அவர்கள் சுதந்திரிப்பதற்கு முன்பாக and before the people of சொன்னதாக என்னாகமும் மூன்றாம் அதிகாரம் சுட்டிக்காட்டுகிறார் என்னாகமும் பதிமூணு முப்பத்தி மூணுல இவர்கள் துர்ச்செய்தி சொன்னார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவங்க வந்து மிகப்படுத்தி ஒண்ணுமே சொல்லல did not exaggerated anything ஏனா அவங்க போன பொழுது அங்க ஏனாக்கின் புத்திரரை பார்த்தார்கள் because when they went there and they see the sons of Anak அ- அவன் ஜெ- ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா இருந்தான் and they were just gigantic figure அவனை போய் பார்த்துட்டு வந்துட்டு இவங்க சொன்னாங்க நாங்க அவன் கிட்ட போய் நின்னு பார்த்தோம் சும்மா பேருக்கு அவங்க எப்படி இருந்தாங்க நாங்க எப்படி இருந்தோம் அவனுக்கு முன்னால வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம்னு சொன்னோம் And they said that and they were being from grass- grasshoppers before them and so they were so gigantic figure. ஆ, இவர்கள் இப்படி சொன்னது உண்மை So what they said it is true. உண்மையைத்தான் அவர்கள் பேசினார்கள் So what it is true and they have ஆனா spoken. பைபிள் சொல்லுகிறது அது அவிசுவாசத்தினால் வந்த வார்த்தை என்று சொல்லுகிறது But the Bible says and those are the words that come out of unbelief. ஆ, ஆனா அதே நேரத்துல அதே கூட்டத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க At the same time and there are two people in that group. பத்து பேர் சொன்னதை தேவன் துர்ச்செய்தி என்று கணக்கில் எடுத்துக் கொள்கிறார் And what the ten said and the Lord made an account as an evil report. ஆனால் ரெண்டு பேர் சொன்னது நற்செய்தி என்று சொல்லப்படுகிறார் And but what other two said, it was a good news. அந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க And what the other two reported, அவங்க ஏனாக்கின் புத்திரர் உண்மைதான் it is true, they are the sons of ஆனா Abraham. அவங்களை மேற்கொள்ளுகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு But he who will be overcome is innocent, உலகத்தில் இருக்கிறவனை நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் and he that is innocent is greater than he that is in the world. ஆ, அந்த பத்து பேருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க And hearing the words of those those 10 people and people started to lament and shout venda nama inge இருந்திரலாம் let us stay here itself apdi or கானான் theva illa and we don't want such a canaan the turchidi solli janangalai avargal kalangadithargal and they discomfited the people by telling such evil reports இந்த வார்த்தையை dhaan devan veruthar so the lord hated these words என்னாகம 13:33 la avargal turchidiyai paramba செய்தார் and you can see numbers chapter 13 was 33 and they brought evil report and they spread out these words adin 4 36 enna solugirade 14 36 what it says அந்த துர்ச்செய்தி சொன்னபடினால so they have said this evil words. 37 வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினால் செத்தார்கள். So because of the evil report upon the land and died by the plague before the Lord. எவ்வளவு ஒரு பனிஷ்மென்ட் தேவன் கொடுக்கிறார்னு பாருங்க. And see how the Lord is giving the punishment. சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம் ஆனா உங்க வாயிலிருந்து விசுவாசத்தின் வார்த்தைகள் செய்திகள் வர வேண்டும். Situations may be transgression or contrary to you but you must only believe or unbelief believe words must come out of your mouth. school எல்லாம் பாடம் படிக்கும்போது உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்திருப்பாங்களே. When you are reading or studying lessons in the school school and we have learned the writing the letters, letter writing. letter writing சொல்லி கொடுத்திருக்காங்களா என்ன சொல்லுவாங்க and what they tell you இங்கே நான் சுகம் அங்கே நீங்கள் சுகமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆவல் இப்படி எல்லாம் எழுதுவாங்க and they write and desire and hope I am a believer and you find there ஒரு அஞ்சு வரி தள்ளிட்டு சொல்லுவான் நான் இப்ப கேன்சர்ல சீரியஸாக இருக்கிறேன் and after for sentence in mental I was so serious in cancer starting எப்படி இருக்கும் but how will it be starting எப்படி இருக்கும் சுகம் and the initiation will be அது பிறகு தான் உண்மையை மெல்ல மெல்ல சொல்லுவாங்க and only then later and they will tell the தன்னுடைய சொந்த பிள்ளை செத்து போயிருச்சு and their own child died சொந்த பிள்ளை செத்து போயிருச்சு and the own child died and the pen அத புருஷனு கூட சொல்லல and the lady did not inform to husband அந்த பிள்ளையினுடைய தகப்பனு கூட சொல்லல it was not informed to his own father அவள் மாடியில ஏறி தீர்க்கதரிசியினுடைய கட்டில்ல அந்த குழந்தையை படுக்க வச்சிட்டா and the sister made the child to asleep in the bed of the prophet தீர்க்கதரிசியை தேடி ஓடுறா and she sought after the prophet அப்ப தீர்க்கதரிசி பார்த்த உடனே when the prophet saw this அவன் கேக்குறான் he asked பார்த்த உடனே என்ன கேக்குறான் and what he asked அவன் கேக்குறான் உன் புருஷன் சுகமா இருக்கானா and is your husband well நீ சுகமா இருக்கறியா are you well அந்த பிள்ளை நம்ம ஜெபிச்சு வாங்கணுமே அந்த பிள்ளை சுகமா இருக்கறானா and the child which prayed and received whether it was well நீங்க என்ன சொல்வீங்க and what will you answer சொல்லுங்க இங்க இருக்கிற சிஸ்டர் எல்லாம் சொல்லுங்க நாங்க ஏங்க அங்க போறோம் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு தான இருப்போம் why we need to go there and we'll stay here we'll cry பிள்ளை செத்து போனா யாராவது கட்டில வச்சிட்டு வெளிய போவாங்களா if the child dies will we keep it in the cart will we go there அவ சொன்னா சேமந்தா and said it is well பிள்ளை செத்து போச்சு ஆனா என்ன சொல்றா உயிரோட தான் இருக்கான் சாம் சுகமா இருக்கறான்னு சொன்னான் and the child is died because and that telling that and அந்த விசுவாசத்தின் வார்த்தை தான் அந்த பிள்ளையை எழுப்பிடுச்சு and those words of faith and made the child to awake அதான் ரொம்ப முக்கியம் and that is very important ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் வாயில இருந்து வர்ற செய்தி தான் மரணமும் ஜீவனும் உன் நாவில இருக்கிறது and after coming to the spiritual life the words that comes of your mouth and death and life is vested in the power of the tongue இந்த 10 பேரும் போய் பார்த்துட்டு வந்த ஏனாக்கின் புத்திரர் உண்மைதான் ஆனால் அவர்களுக்குள்ளே அவர்களை மேற்கொள்வோம் என்கிறதான அந்த செய்தி இல்ல and the sons of Enoch that see seen it is true all the ten members but all that evil report comes of your mouth it is not true அருமையான சகோதரனே சகோதரியே and dear brother and sister இந்த காலை வேளையில உன் வாயிலிருந்து சூழ்நிலைகள் பாதகமா இருந்தாலும் உன் வாயிலிருந்து நற்செய்தியை தேவன் எதிர்பார்க்கிறார் in this morning time even the situations may be contrary but the lord is expecting a good words out of your mouth சுகமாகும் and you will be healed விடுதலையாகும் and you will get deliverance தேவன் செய்வார் and the lord will perform தன்னுடைய சொந்த பிள்ளையோடு ஆபிரகாம் பயணிக்கிறான் and the lord make use of this abraham his own son என்ன பயணம் என்ன நோக்கத்தோட பயணம் போயிட்டு இருக்கு and with what journey journey they were traveling ah பாக்குறதுக்கா போறான் and is going to see the Disneyland edhukku போறான் and to what purpose he was going golden பீச்ச பார்க்க போறானா is going to see the golden தன்னுடைய சொந்த பிள்ளைய பலியிட போறான் is going to sacrifice his own son மகனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் and he was taking his son with him ஒரு லிமிட் வந்த பொழுது வேலைக்காரரை நிப்பாட்டியாச்சு and when they cross the limit and they stop the servant மோரியா மலை கண்களுக்கு தென்பட்டு விட்டது because the mount moriya was seen to his eyes இப்ப தகப்பனும் பிள்ளையும் தான் போறாங்க now the father and son is moving தகப்பன் தலையில என்ன இருக்கு தகப்பன் கையில நெருப்பு இருக்கு பையன் தலையில எதிர்க்கு விறகு இருக்கு and so there is fire in the hands of the father and there is woods in the hand, the head of the son பையன் கேக்குறான் and the son is asking daddy உங்க கையில நெருப்பு இருக்கு and you have fire in your hand தலையில என்ன இருக்கு விறகு இருக்கு and i have wood in my head ஆடுங்க and where is the lamb எப்படி ஒரு question and see what kind of question இங்க உள்ள ஆபிரகாம் யாராவது ஒரு ஆள்கிட்ட இப்படி ஆண்டவருக்கு பையன் கேட்டிருந்தானா நீங்க என்ன செய்வீங்க கட்டி பிடிச்சு அழுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடியே போயிட்டுப்பீங்க if the son was asking such a question to father and what you will tell and you will be each other and you will depart the place அவன் சொன்னா என்னை அழைச்சவர் வந்து யெகோவா ஈரே And he said, "The Lord who called me is Jehovah Jireh." அப்படினா என்ன அர்த்தம் What does it mean? கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம் அங்கே பார்த்து கொள்ளப்படும் And we will see in the cloud the mount of the Lord, and there will be seen to the Lord. எல்லாவற்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் Or the Lord will see after it. அப்படி கல் மாதிரி விசுவாசத்துல இருதயத்தை அப்படி கல்லாக்கிட்டாங்க and so he made his heart like a stone in faith konjam kuda asarala and he was not shaken a moment மனைவிட்ட sollala and did not inform to wife or nal பயணம் அல்ல and not some single day idella வந்து sadana நடந்துச்சு அப்படி edechiya டக்கு டக்கு நடந்துச்சு இல்ல மூணு நாள் பிரயாணம் and this is not happened suddenly or accidentally and this is a three days of journey ivan சிந்திக்க ivan பின்வாங்கி poga அழ துர்ச்செய்தி சொல்றதுக்கு வாய்ப்புகளை தேவன் 3 days கொடுக்கிறார் and the lord have given him 3 days of chance to give consider and to turn back and the 3 days of time was given to him in the journey நீங்க என்ன பண்ணுவீங்க so what will you do பிள்ளைய பாப்பீங்க and you will look to the sun தொடச்சுக்குவீங்க and you will திருப்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போலாம் வா போலாம் and you will tell him keep praising and you will tell him to move around அவன் பாப்பான் என்ன டாடி அழுதுகிட்டே வரீங்க என்ன விஷயத்தை என்கிட்ட சொல்லலாமா and when the son may ask and why you are crying and tell me Abraham விசுவாசத்தில் வல்லவனான ஒரு அசைவில்லாம அழகா ஹை டெக்ல கூட்டி போயிட்டே இருக்கான் Abraham became strong in faith and without aid at unbelief and he was moving in high tech manner அந்த நேரத்திலும் சொல்றான் கர்த்தர் பார்த்து கொள்வா even at that time I was telling that and the Lord shall be seen நீ அத பத்தி கவலைப்படுற and why do you fear இதுதாங்க விசுவாசத்தின் அழகு and this is the beauty of faith பிரதிஷ்டைங்கிறது அழகு The consecration is beauty. ah adhu dhaan நம்முடைய alagu vera oru indha makeup la oru alagum kedaiyadhu And that is of a beauty and no makeup is of a beauty. idhu thodachi vittena poidum so if you wipe out it may depart. ana பிரதிஷ்டை unakku pradivalana மேல வரைக்கும் varum But the consecration will come as a reward to you to heaven. oh ayil இருந்து varra seidhi enna And what is the news which is comes from உன் patti ulla seidhi enna And what is the news about your son? ஆதியாகமத்தில் 34ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When you look into Genesis chapter 34 தீனாளை பத்தி ஒரு செய்தி அவங்க பிள்ளைங்க அவங்க சகோதரர்கள் கேள்விப்பட்டார்கள் And the brothers heard about news about Dinah அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு பெரிய கொலையே விழுந்துருச்சு and there was a great murder in that house. ஆ, அந்த தேசமே அழிஞ்சு போயிருச்சு And the whole land was destroyed. ஏன்னா அந்த பிள்ளைய பத்தி கேட்ட கேள்வி அசிங்கமான ஒரு செய்தி கிடைச்சது Because the news they delivered out of the new uh, daughter is a அருமையான very ச- bad அருமையான news. பெற்றோர்களே உங்களுடைய பையன் உங்களுடைய பிள்ளைய பத்தி இன்னைக்கு செய்திகள் எப்படி இருக்குன்னு நீங்க தான் நிதானிக்கணும் Dear parents, and you have to analyze and check and what is the news about your son and daughter. பிள்ளைகளுடைய தடுமாற்றத்துல எத்தனையோ பெற்றோர்கள் பின்மாறி போயிருக்கிறார் And because of the stumblings of these children and many parents have turned back. பிள்ளைகளுடைய தடுமாற்றத்தினால காரணத்தினால எத்தனையோ குடும்பங்கள் சபையை விட்டு வெளியே போயிருக்கிறது And because of the moving of the children and many families are turned away from the church. அவருடைய பிள்ளைகளை பற்றி கர்த்தருடைய சன்னிதானத்திலும் புறஜாதிகள் மத்தியிலும் இருக்கிற செய்திகள் என்ன And what are the news about your children among the society and among the ch- congregation? ஒரு தகப்பன் தான் பிள்ளைகிட்ட போய் சொல்றான் எப்ப உங்களை பத்தி நான் வித்தியாசமா கேள்விப்படுறேனே இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்றான் அவன் வேலையை பாரியான்னு போயிட்டே இருக்கான் and son was telling to father and news about you is wrong news and he said that and you just mind your own business ஒன்னு சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்துல 24 வசனம் first samuel chapter 2 verse 24 என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல நான் கேள்விப்படுகிற உங்களை பற்றி நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல அந்த news which I i heard you you is not எப்படி ஒரு தகப்பன் போய் பிள்ளைகிட்ட சொல்றான் அந்த பிள்ளைங்க அப்படியே வேலையை பாரியான்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க கீழ்படியவே இல்ல திருந்தவே இல்ல and he was teaching and instructing the sons but they were not hearing about him and they were not repented எப்படி இருக்கும் see how to அவன் ஒரு ஆசாரியன் he was a priest அதுவும் பிரதான ஆசாரியன் and he was a high priest சபைக்கு முன்னாக நிக்க கூடியவன் and he was able to stand before but அவங்க பிள்ளைங்க தான் and they were all his own அவங்க ஃபேத்தோம்லயே தான் கிடக்குறாங்க and they were staying in the faithom ஆ ரெண்டு பேரும் பெட்டியே தான் தூக்குறான் and they were taking up the ark ஆனா அவங்க அவங்கள பத்தி வருகிற செய்தி எப்படிப்பட்டது but what are the news about about him நல்லதல்ல and for this no good report தகப்பன் சொல்றான் தம் பிள்ளைகளை பார்த்து நான் உங்களை குறித்து கேள்விப்படுகிற செய்தி நல்லதில்லையே and the, son, the father is telling of the sons my son and for this no good report about here உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை குறித்து நற்செய்தியை எதிர்பார்க்கிறார் and the lord is expecting good report in your life 1 Samuel 4 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது when we look into first samuel chapter அங்கே ஒருவன் வந்து செய்தி சொன்னான் and one came and delivered a good report அந்த செய்தியை கேட்ட உடனே தேசமெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு so hearing that news and the whole land started to shout என்ன என்ன செய்தி செய்தி and what is the பிடிபட்டு விட்டது and the ark was cut up செத்து போய் விட்டார்கள் and Phinehas were slain இந்த செய்தியை கேட்ட உடனே and hearing this news கர்ப்பிணியாக இருந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறந்ததாக பைபிள் சொல்லுகிறது and the bible says and they were conceived and they were a child எப்படி அவனுடைய ஏலியனுடைய மருமகள் ஒருத்தி இந்த செய்தி திடீர் செய்தியை கேட்ட உடனே புருஷன் செத்துட்டான் கத்தடைய புருஷன் செத்ததை விட கத்தடைய பெட்டி பிடிபட்டு போயிருச்சுன்னு சொன்ன உடனே ஐயோ மகிமை போயிருச்சா அப்படியே குழந்தை பிறந்துருச்சு So when but she was daughter-in-law of this, uh, George, hearing the news, and she was telling that, and the ark was taken up, and she bowed down, and immediately she was travail, and pain came upon her. ஒன்னு சாமுவேல் நாலாம் அதிகாரத்துல நீங்க கடைசி பகுதியில பார்க்கலாம் And you can see this in first Samuel chapter four verse nineteen. அவளுடைய புருஷன் செத்தது கூட அவ துக்கப்படல And even the husband died and was not grieved about it. ஆ, இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிற தேவனுடைய பெட்டி பிடிபட்டது And twenty-first verse is telling that the ark of the Lord was taken up. அடுத்துதான் அவ சொல்றா அவனுடைய மாமன் இறந்து போய்விட்டான் And only then the news was informed and and தன்னுடைய புருஷன் இறந்து போய்விட்டான் அந்த ஹஸ்பண்ட் டைட் மூணாவது செய்தி தான் புருஷன் செத்துட்டாங்கிற செய்தி வருது and third news is that and husband died ஆனா அவர் சொன்னா மகிமை இஸ்ரேவேலை விட்டு போயிற்று but she said the glory is departed from Israel எவ்வளவு பெரிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரம் and see what a pathetic state பிள்ளை பிறந்துச்சு தவிர அவளும் செத்து போய் விட்டால் முந்தின வசனம் சொல்லுகிறார் யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளைகளை குறித்து உள்ள செய்தி என்ன பிள்ளைகளை பத்தி செய்தி முதலாவது நல்ல செய்தி இல்லாம இருக்கும் அடுத்து ஜட்ஜ்மெண்ட் செய்தி வர்றதுக்குள்ள சரியாகணும் ரெண்டாம் அதிகாரத்துல செய்தி நல்லதல்லங்கிற வார்த்தை வந்தது நாலாம் அதிகாரத்துல அந்த ரெண்டு பிள்ளைகளும் மறித்து போனார்கள் என்ற செய்தி வருகிறது In the second chapter, the news was delivered that was not good. In the fourth chapter, and they received the news, and the- both the sins were slain and destroyed. இத குறித்து நீங்க பார்க்கணும்னு சொன்னா So if you want to see about this, ம- ரெண்டு ஒன்னு சாம்பேல் 4 பதினேழுல செய்தி கொண்டு வந்தவன் பேச ஆரம்பித்தான் and 417 of us Samuel, and he who brought the messengers, started to speak. போயிற்று the ark was taken, இஸ்ரவேலர் தோற்று போனார்கள் and the people of Israel were ஓபனியும் பினகாசும் dislocated. இறந்து And Hophni and Phinehas were did. முதலாவது உன் வாழ்க்கை சரியில்லைங்கிற ஒரு செய்தி வரும் அடுத்து அந்த செய்தியோடு உன் வாழ்வை நீ சரிபடுத்தாவிட்டால் நீ முடிந்து போய்விட்டாய் என்கிற செய்தி வரக்கூடாது And the first the news will be delivered that you are not good, then after the news will be delivered that everything was ended up that you were destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இரண்டாம் சாமுவேலை நாம் பார்க்கும் பொழுது When we look into second Samuel முதலாம் அதிகாரம் 4 வசனத்திலே தாவீது தன்னை பார்க்க வந்த ஒருத்தன் கேக்குறான் செய்தி என்ன? And chapter 1 verse 4 and he was David asking and what is the news? அந்த செய்தி என்ன? And what was the news? யோனத்தான் மரித்து போனான். And Jonathan died. அது கேட்ட உடனே தாவீதுக்கு தாங்கவே முடியல So when hearing this and David could not contain தாவீது அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன என்று கேட்டான் and looking unto him and David asked and what is the thing சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மரித்து போய் விட்டார்கள் and the sons saw son of Jonathan was dead david and jonathan were very close and David and Jonathan were close to each other அதாவது அது எப்படி சொல்றது அந்த அளவு ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆளுங்க and so they were maintaining such a friendship and they were close to each other jonathan தான் Dress-அ கலத்தி யாருக்கு கொடுத்துருவான் தாவீது கொடுத்துரும் நீ போட்டுக்கோன்னு சொல்லு And Jonathan will remove the garments and give to David to wear it. இவ இல்லாம அவன் இருக்க மாட்டான் அவன் இல்லாம அவன் இருக்க மாட்டான் And both cannot stay without them. அந்த அளவு close And to such a close relationship they maintain. ஆனா இப்போ ஒரு செய்தி வருது அவன் செத்து போயிட்டான் But now he there is news that he was dead. அவன் சொல்றான் ஸ்திரீகளுடைய இன்பத்தை பார்க்கிலும் உன்னுடைய இன்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ போயிட்டேன்னு கத்துனா and he said that the passion among the women it is greater than that and so you are left to me but you have gone now அருமையான சகோதரனே sagodriye but your beloved sister இன்றைக்கு உன்னுடைய seidhi enna but what is your nostri today veetukku po you go to your house நாளைக்கு ஆபீஸ்க்கு போ and tomorrow you go to office இந்த sattam உன் கூடயே வரணும் and the voice must come with you உன் seidhi enna and what is your news உன்னை kurithu சபையில ulla seidhi enna what is the news about you in the church உன்னை kurithu உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற செய்தி என்ன And what is the news considering you in the உன்னை society? குறித்து பரலோகத்தில் இருக்கிற செய்தி என்ன And what is the news considering you in the heaven? ஆ, தேவன் இந்த செய்திகளை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் And God is hearkening to all these news. ஆ, இன்னைக்கு தேசத்துல துர்ச்செய்தி வந்துகிட்டே இருக்குங்க And you should really word evil report in the இவன் land. அவனை கொன்னுட்டான் அந்த நாட்டுல சண்டை வந்துருச்சு நானூறு பேர் கொன்னுட்டாங்க டெரரிஸ்ட் அழிச்சிட்டாங்க இதெல்லாம் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பைபிள்ல தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது It was said as a prophecy in the Bible, a four killed and four were destroyed and the wars and these were terrorism were taking place and these all happened according to the scripture says. Ezekiel 7:26 7:26 of Ezekiel விக்கினத்தின் மேல் விக்கிரம் வரும் துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும் துர்ச்செய்திக்கு மேல துர்ச்செய்தி உலகத்துல வரலாம் ஆனா உனக்குள்ள வரக்கூடாது and rumor upon rumor and I may come upon you it can come in the world but it should not come in you நீ ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனா இருந்தா யாரு என்ன சொன்னாலும் எந்த துர்ச்செய்தி சொன்னாலும் நீ பயப்பட மாட்ட கலங்க மாட்ட and if anyone may spread the rumors or give the evil report but when you are good in the lord and you will not be shaken or troubled 112 ஆம் சங்கீதம் Psalm 112 ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது and what verse 7 is telling துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் எப்படி துர்ச்செய்தியை கேட்கறதுனால ஒரு நீதிமான் பயப்பட மாட்டான் righteous will not be moved by hearing the evil tidings அவன் செம்மையானவன் and he is upright ஆனபடியால அவனுக்கு அந்த நீதிமானுக்கு பயமே கிடையாது and so there is no fear for the righteous யார் என்ன சொன்னாலும் அவன் கவலைப்படாம போயிட்டே இருப்பான் and any will tell anything but he will never take burden இன்னைக்கு உலகத்துல பலவிதமான துர்ச்செய்திகள் சொல்லப்படுகிறது and today many good evil reports are said in the world ஆனா உன்னை பத்தி துர்ச்செய்தி வருதா but whether any evil reports are coming about you அநியாயமா சொன்னா அத கர்த்தர் பாத்துக்குவார் they see unjustly and the lord will look after நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நம்முடைய ஜனங்களும் நாமும் நன்மை செய்து தீமை அனுபவிக்கலாம் ஆனா தீமை செய்து பாடு அனுபவிக்க கூடாது and our people and you we can have the goodness and can hand but you should not have the evil because it sins நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும் and if you do good and suffer and it will be pleasant to god ஆனால் தீமை செய்து பாடு அனுபவித்தால் அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது but when you are doing evil but when you are suffering good but there is not good for you இன்றைக்கு நீ உங்க வாயிலிருந்து என்ன செய்தி சொல்றீங்க today what are the news is coming out of your mouth ஒரு சிலருடைய ஹாபிட்டே எப்படினா யாரையுமே நல்லா சொல்ல மாட்டாங்க some having the habit and they will never tell good put போட்ட out about anyone கடவுளே இயேசுவே சரியில்லைன்றுவான் and they will tell and Jesus is also not right அப்படிதானே எனக்கு மட்டும் தான் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கறாரு and he's telling he was not doing பாவம் செய்றவங்க நல்லா இருக்கான் and they that are doing committing sins இப்ப கடவுளையே நம்ம குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் நம்ம இருக்குறோம் and we are in the state to accuse even ஒரு சிலருடைய பழக்கமே எல்லாரையும் குறை சொல்வது and some of the habits is they will accuse and they will say what about others அப்படி யாராவது இருக்கீங்களா is there anyone like you like this ஒரு சிலருக்கு ஒரு நியூஸ் கிடைச்சா போதுங்க If someone was getting the news அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவாங்க இலங்கையில ஒரு சகோதரி இறந்து போச்சான் and in a- no, our sister died, night இறந்துட்டாங்க at night she died but ரொம்ப நேரம் பாடி வைக்க முடியாது and they cannot keep the body for a long இப்ப time காலையில சீக்கிரம் எடுக்கணும்ங்கறாங்க and they said that early in the morning and they must take it up அப்ப ஒரு பாஸ்டர் சொல்லிருக்காரு இப்படி அவசரமா எடுத்தா யாரு வருவா and one pastor said and if you are taking hurriedly and who will come எல்லாருக்கும் எப்படி சொல்றது and how to inform to everyone இவ்வளவு குயிக்கா எப்படி சொல்றது and how quickly we can inform to all அப்ப அங்க ஒரு ஆள் சொல்லிருக்கான் and one said in the time அந்த சிஸ்டத்தை சொல்லிருங்க அது நைட்டோ பகலோ எல்லாருக்கும் சொல்லி முடிச்சிருவாங்க you inform to that particular sister, it may be night or day, and she will inform suddenly to everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life நீ வந்து துர்ச்செய்தி பரப்புற ஒரு ஆளா இருக்க கூடாது and you should not the one who spread the evil reports இப்படி சிலோன்ல இருந்த மாதிரி யாராவது இங்க இருக்கீங்களா is there anyone who was found the sister found in sin யாராவது பிரதர்ஸ் இருக்கீங்களா is there any brother like this sisters யாராவது இருக்கீங்களா is there any sister like this யாரையாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பான் and they will keep telling something அவன் வாயில இருந்து யாரை பத்தியாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் and they want to build up some stories through their mouth about any தயவு செய்து அந்த பத்து பேரை போல துர்ச்செய்தி பிறக்கிறவர்களாக தவறான காரியங்களை பேசக்கூடியவர்களாக யாருமே இருக்கக்கூடாது சகோதரனுடைய பொய்யை களைந்து மெய்யை பேசக்கடவன் And kindly, and you should not spread evil reports like those ten, and you have to away all this brother, and you have to tell only the good things. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது That's what the scriptures say. பொய்கள் இருக்கலாம் And there may be lies. ஆனா நீ பொய்யை களைந்து நீ மெய்யை பேச வேண்டும் But you have to depart these lies, and you have to speak only the truth. எபேசியர் நாலு இருபத்தஞ்சுல நீங்க அதை பார்க்கலாம் And you can read in Ephesians chapter four, verse twenty-five. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க இந்த பொய்களை எல்லாம் கலஞ்சி எடுத்துறணும் after coming to the spiritual life and you have to put away all your lying things இன்னைக்கு நம்மளுடைய செய்திகள் எப்படி இருக்கு and what is our present news ஒரு சிலர் நியூஸ் கிடைச்ச உடனே டக்குன்னு தங்களுக்கு ஏதாவது அதுல ஆதாயம் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க and someone they are getting the news and they will see there are any gain to them இப்படி நடந்துச்சானே உடனே டக்குன்னு தனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பாப்பா and they will uh, after hearing the news and they will think whether they were getting anything ஒரு நாள் திடீர்னு ஒரு செய்தி கிடைச்சது and one day and they were received a news யாருக்கு and to whom பத்சேபாளுக்கு செய்தி கிடைச்சது and Bathsheba they received the news திடீர்னு ஒரு செய்தி கிடைச்சது and she received the news அவ நல்ல சமாதானமா தான் இருந்துகிட்டு இருந்தா and she was holding peace ஆனா திடீர்னு ஒரு செய்தி And news was immediately adonia raja ராஜாவாயிட்டான் And behold the king a king. அதோனியா ராஜாவாயிட்டான்னு டக்குன்னு or message அவளுக்கு kadachiruchu And it was informed to her that Adonijah became a king. அவளுக்கு onnume odala And she could not contain anything. enna பண்ணணும்னு அவளுக்கு தெரியவே இல்ல. And she did not know what to do further. yeah Why? Solomon ராஜாவா வந்தா ava wait பண்ணிட்டு irukra Because she was waiting for Solomon to become a king. ana thidirnu enna seidhi கிடைச்சது? But suddenly what news was delivered? அவளுக்கு or seidhi கிடைக்குது. And she got a news. adonia raja ராஜாவாயிட்டான். And Adonijah became a king. யார் வந்து சொன்னது who informed சொல்லுங்க பாபு ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து சொல்றான் சபையில் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எல்லாம் ரொம்ப பேர் இருப்பாங்க a prophet informed this பிரச்சனை கலப்பினது யாருதான் நாத்தான் தான் வர்றாங்க And Nathan is coming to create a problem. நல்ல மனுஷன்தான் And he was a good person. கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் தான் And he was the one having the ஆனா gospel. அதோனியா ராஜா ஆயிட்டான உடனே இவன் வீட்ல இருந்து புறப்பட்டு நேரா பத்சேபால் இருந்த குவார்டர்ஸ்க்கு வந்துட்டான் So when he was receiving the news that Adonijah became a king and she came to the quarters where Bathsheba was staying. வந்து வேகமா கதவை தட்டினான் And she suddenly knocked the உனக்கு door. விஷயம் தெரியுமா And do you know the matter? அதோனியா ராஜாவாயிட்டான் And Adonijah became a king. அ- அவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல And she did not know what to do. உடனே அவன் அடுத்த ரூட் சொல்லி தரான் And she was telling the next நீ matter. வா சாலமனை கூட்டு வா You just called Solomon. நீ போய் ராஜாட்ட பேசு நான் வெளிய இருந்து அப்படி மெல்ல உள்ள வரேன் You tell to the king and I will come from outside நம்ம செய்யற சேட்டை எல்லாம் அவன் அந்த காலத்துல செஞ்சிருக்கான் and see what are the mischievous things we are doing and they have done. ஒன்னு ourselves. ராஜாக்கள் ஒன்னு பதினொன்று And one 11 of first kings. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா எப்படி போய் ஒரு அருமையான செய்தியை சொல்லிட்டான் And she went and informed the great news to him அதோனியா ராஜாவாயிட்டா that Adonijah became a king. அஹ், நீ வந்து நீ உடனே போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு And you must go immediately and must clear everything. இன்னைக்கும் அநேக ஆவிக்குரிய ஜனனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு உடனே உடனே பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய அநேகரை பார்க்கலாம் Even today we can see many spiritual people when they hear the news and they cause and confuse and many problems. அஹ், இன்னைக்கு உங்களுக்கு எ- எப்படிப்பட்ட செய்திகள்லாம் வருதுன்னு நீங்க பாருங்க You check how many, how sort of news are you receiving? செய்தி கரெக்டானு முதல்ல விசாரிக்கணும் check and receive whether the news is perfect or என்ன சில விசுவாசிகள் கொஞ்சம் பாதி கேட்டுட்டு இவனே அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு கடைசில ஜீவ சுவாசத்தை ஊதிடுவான் And தப்புன்னு some believers and they hearing the news and they will fetch their eyes and nose and everything and they will breathe uh, the living breath ஒரு சின்ன செய்தியா இருக்கும் it may be a small news அத உடனே இவனே கண்ணு மூக்கெல்லாம் சிருஷ்டிச்சு வச்சு அழகா ஜீவ சுவாசத்தை ஊறி பொம்மையை நடக்க விட்டுருவான் சபை முழுசும் பேரை கெடுத்து விட்டு போயிடுவான் நான் அரக்கோணத்துல இருக்கும் போது ஒருத்தன் சொல்லி கிளப்பிட்டான் பாஸ்டர் வந்து நாலு லட்ச ரூபாய் சேர்த்துட்டார் அப்போ and one believer said that and pastor have saved 4 lakhs i was brother ah brother 4 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டாரு and brother have saved 4 lakhs of money ஆ கிளம்பிடுவாரு and he will depart ஏ 4 லட்சம் ரூபாய் கிளம்புனா கிளம்புறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க 4 lakhs கிடைச்சா எல்லாரும் கிளம்புறதுக்கு வந்திருக்கான் and for getting the 4 lakhs or they come to depart the place other center pastor கேட்டு அப்படியா கிளம்பிடுவானா அப்படியா போச்சே 4 லட்சம் ரூபாய் And center pastor after hearing this news and thought that and may depart and the four lakhs money was lost. அந்த நேரத்துல என் பெய்தம்ல என்ன ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் பதினாலாயிரம் ரூபாய் இருந்திருக்குங்க At the time in my faith, I may have forty thousand to fifty thousand. இப்படி எல்லாம் கிளப்பி விடுவானுங்க புதுசு புதுசா கிளப்பி விடுவான் ஜீவ சுவாசத்தை ஊதுவான் And likewise, and they may spread of the living breath and they may create some problems. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்க சொல்ற பழக்கத்தை விட்டுருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் I believe that and you will forsake or leave all the matters of spreading this evil report. குறிப்பாக மற்றவர்கள் பிள்ளைகளை குறித்து பையங்களை குறித்து வாலிப பிள்ளைகளை குறித்து யாரும் எதுவும் பேசக்கூடாது அண்ட் மற்றவங்க குடும்ப கதைகள்ல தலையிடவே கூடாது அதனால தான் ஏரியா பிரேயருக்கு போனா காப்பியை குடிச்சியா ஓடியே போயிடுன்னு சொல்றேன் அங்கிள் ஆண்டி சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நான் இங்கேயே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் உடனே அவங்க ஐயோ உனக்கு தான் நான் வச்சிருக்கேன் இப்படியே உட்கார்ந்து நீ பேசி சாப்பிட்டு இந்த ஸ்கீமே failure scheme And you should not have the scheme of sitting there and meeting and telling that uncle auntie and you should not have this relationship and you must depart please place. area prayer 7 manina 4 manike poi ukandukirathu So if the area prayer is conducted by 7 o'clock and they will reach the place avanga kulike odra avanga kulike odra illa பரபர odra illa poi உள்ள போய் உட்கார்ந்து. And they will not make them to take them and receive them and they will take them this. அவசியம் அவசியம் இல்லாம அந்த ரோட் வழியா போறது சும்மா வந்தேன் உங்களை பார்க்க வந்தேன் இதெல்லாம் இந்த pisasu தான் ipdi சுத்திக்கிட்டே irpa avasiyam illama And without urgency of the need and you should not go around the rooms and streets and the devil make you to roam and move around like this தயவு செய்து துர்ச்செய்தியை பரப்பாதீர்கள் and kindly please don't send அதே நேரத்தில் உங்களை பற்றி துர்ச்செய்தி வெளியே வராமல் பார்த்துக் and you have to preserve yourself or keep yourself and the evil should report should not come about you ஒரு செய்தி போதுங்க பத்தி பத்தி எரிஞ்சிரும் a single news is enough and it will begin build up அது தவறான செய்தியா இருந்தா வதந்தியா பரவி தீயா பரவிடுங்க so it was a wrong news or evil report and it will spread like a fire யாருமே அப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர and no one should bring such wrong comments and thing. அப்படி நீங்க கொண்டு வரும்பொழுது மற்றவருடைய இடரலுக்கு காரணமாக நீங்கள் மாறுகிறீர்கள் If you become, uh, bring a wrong practice and you will become a stumbling for others. உலகத்துல சொல்லுவாங்க In the world, they used to say, ஒருத்த பஸ் ஏற போனானா The one went to go board a bus bus ஃபுல்லா பயங்கர கூட்டம் and the whole bus it was a crowd இன்னும் பஸ் கிளம்பல and the bus was not started இவனுக்கு பஸ்ல போகணும் and he want to go in a bus போய் பார்த்தா பஸ் ஃபுல்லா இருக்கு and when he entered the bus was full என்ன பண்றேன்னு அவனுக்கு தெரியல I did not know what to do further இந்த பஸ் விட்டா கிடைக்க வேற பஸ்ஸும் கிடைக்காது and if you are leaving this bus and there no bus உள்ள கால் வைக்க இடம் இல்ல and there is no place to keep his feet இவன் வெளிய இருந்து சொன்னா and from outside he said இந்த பஸ் போகாதாமே அப்படினா and this bus is not going to move எப்படி இந்த பஸ் இப்ப என்ன செய்யாது போகாதாம ஏதோ பிரச்சனையான and there is a problem so this bus will not work now யாரு சொன்னாங்க அதுக்குள்ள ஒருத்தன் பக்கத்துல உள்ளவங்க கேட்டான் என்னன்னு கேட்டான் இந்த பஸ் போகாதாம் இந்த பஸ் போகாதாம் அவ்வளவுதான் இருக்கிற 100 பேரும் கீழ இறங்கிட்டான் and all the 100 they came out after hearing the news when the bus will not be moving பாதி பேர் வேற பஸ் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் பாதி பேர் பாதி தூரம் பஸ்ல ஏற ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பஸ் டிரைவரும் கண்டக்டரும் வந்தா என்னவா பஸ்ல கூட்டமே இல்ல சரி எடுன்னு சொன்னா இவன் போய் மல்ல ஏறி அழகா பஸ் சீட்ல அழகா உட்காந்துட்டான் and so the bus driver and conductor came and asked whether the people were of the crowd and were telling them to take the bus புறப்படுது எல்லாரும் ஓடி வராங்க என்னன்னு அப்ப கேட்டா ஏன்பா எல்லான்னு யாரோ சொன்னானே புறப்படாதான் போகாதாம போகாதுன்னு தான் சொல்லுவான் இதுதான் ஒரு செய்தி போதும் இந்த சபை பரலோகத்துக்கு நீ கொண்டு போகாதுன்னா போதும் நீ எல்லாரும் ஓடி போடுவீங்க and so when they are telling that the church will not take you to heaven and everyone will depart from this place எந்த செய்தி உன் வாயில இருந்து வருது so what kind of news is coming உன் பிள்ளைகளை பத்தி வருகிற செய்தி உண்மையா is it a news about the children is true பெட்டி பிடிபட்டது உண்மையா is it is it true the ark was capture தவறான பாதையிலே போகிறது உண்மையா is it true that they are going in a wrong path இரண்டாவது செய்தி சுக செய்தி and second news is good news நீ எப்படி இருக்கற ஹவ் யூ ஆர் சுகமா இருக்கறியா ஆர் யூ வெல் ஆரோக்கியமா இருக்கிறியா ஆர் யூ ஹெல்தி பலனா இருக்கிறியா are you in good strength இல்ல நீ இன்னும் வியாதியா இருக்கிறியா are still you are sick இல்ல விழுந்து போன நிலவரத்திலேயே கிடக்குறியா are you staying in the very you இல்ல இன்னும் பின்மாற்றத்துல தான் இருக்கிறியா still you are lying in back sliding உன்னுடைய சுக செய்தி இப்பொழுது முக்கியம் and now your good news is very important ஆண்டவரும் கூட அதை எதிர்பார்க்கிறார் ஈவன் god எக்ஸ்பெக்ட்ஸ் that ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து வேதம் சொல்லுகிறது இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசை சொல்லுகிறது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி இருக்கணும் சுகமா இருக்கணும் And the scripture is telling that and live and thou shalt prosper. I wish of all things that may prosper and thy soul prosper. ஆ, இன்னைக்கு ஜனங்களுக்கு சுக செய்தி தான் ரொம்ப கம்மியா இருக்கு And today our people and the soul prosper is very யோபு சொ- important. யோபு சொல்லுகிறான் என் சுக வாழ்வு பறந்து போயிற்று And Job says, my prosperous life I fly away. அவன் சொல்றான் எனக்கு நல்லா இருந்துச்சு நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா தான் இருந்தேன் ராணுவத்துல தலைவன் வருகிறது போல தான் நான் நடந்து வந்தேன்னா I was- இப்ப பார்த்தா அவன் சொல்றான் என் சுக வாழ்வு பறந்து போயிடுச்சு I was hale and healthy in those times and I was coming like the captain of the army. But now my healthy days and prosperity have gone away. ஆண்டவர் கூட நம்முடைய சுக செய்தியை அறிய விரும்புகிறார் Even today the Lord is well able to hear our good news. Daily ஏதேன் தோட்டத்துல கத்தர் உலாவுனதுக்கு காரணம் என்ன And what is the reason the Lord moved in Eden garden every day? அவன் எப்படி இருக்கறான் How is he? அந்த ஜீவன்ல வளர்றானா And is he is living in the world? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் எப்படி வளர்றான் And how is he eating the fruit of life and is growing? நம்ம மைண்டுக்கு ஏத்த மாதிரி growth ஆகறானா And is he going according to our mind? இதுதான் அவருடைய ডেইলি எதிர்பார்ப்பு And this is his everyday expectation. ஒரு நாள் வந்து பார்த்தா சுக செய்தி கேட்க முடியல என்ன என்ன செய்தி தான் கிடைச்சது துக்க செய்தி தான் கிடைச்சது so one day he came i was not able to hear the good news and he was hearing தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் ஓடி ஒளிந்தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆதாமே ஆதாமே ஆதாமே கத்துறார் ஏனா அவருக்கு மன வேதனை ஆயிடுச்சு ஏதோ நடந்துருச்சு and he hid himself when the lord is coming adam and adam because he was grieved in heart and something happened to him daily உன்னுடைய சுக செய்தியை தேவன் விரும்புகிறார் Every day the Lord is desiring about your good news. நீ எப்படி இருக்கிற? How you are? நல்ல சுகமா இருக்கிறியா? Are you keeping நல்ல பெலனா இருக்கிறியா? Are you in good? நல்ல ஆரோக்கியமா இருக்கிறியா? Are you well and healthy? ஏனென்றால் ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி இருக்கு. Because it is said that blessed for the Lord and who here the blessed for prosperity. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுகமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். And it is the will of God that everyone must be in good health. நல்ல ஆரோக்கியமாக சுக தெய்கிகளாக ஒவ்வொரு விசுவாசிகளும் மாறணும். And every believers they must be healthy and they must be. ஒருவேளை நீ பலவீன பலவீனமாக சுகவீனமா மாறிட்டா உடனே பிள்ளைகளின் அப்பத்தை நீ புசித்து பலனடைய வேண்டும் If you become a weak or sick and you have take up the children of children and you must become strength. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி தான் இருக்கணும் A child of God must be like this. கேரளால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே என்ன சொல்வாங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் In Kerala when they meet each other. what they பார்த்த ask- உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை And what is the first thing when they say when each other? சுகமா இருக்கின்றோம் இதான் கேள்வி நீ சுகமா இருக்கிறியா அதான் கேள்வி And the first thing is are you keeping health? மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் பின்னாலதான் Only the next things comes first after. கேள்வி நீ சுகமா இருக்கிறியா The first question is are you well? யாராவது இங்க வந்த உடனே இப்ப யாராவது கேட்டீங்க நீங்க And among you when you ask it among each other, யாராவது கேட்கும் have we asked அதெல்லாம் others? கிடையாது No, we will not ask. சிலோன்ல நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே டெய்லி பார்த்தாலும் முத்தம் கொடுத்துருவான் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்திக் கொள்வார் In Sinon when you see every day when they keep them with the holy kiss and they salute நம்ம ராபோஜனத்திலே முத்தம் கொடுக்க மாட்டோம். அவர் அங்க உட்கார்ந்தா இங்க உட்கார்ந்தா அப்படியே எந்திச்சு ஓடியே போயிடுறான். எனக்கு கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட்டா ஒரு வியாதியா வந்துருது. இங்க வந்து சாப்பிட்டா அநேகர் வியாதிய சுகமாகுது. Even in the communion and when they are taking part and they will not give the holy kiss and they may depart and they will not eat what they are giving here and they think they may sick and guns. Pastor John Paul அண்ணன் பொண்ணு சாட்சி சொல்லுச்சு. And Pastor John Paul and brother's daughter and testified like this. நான் படிக்கும் பொழுது இப்போ சிங்கப்பூர்ல இருக்காங்க. Now she was in Singapore. நான் படிக்கும் பொழுது அதிகம் தரம் வியாதிப்படுவேன். So when I was studying at those times I used to often sick ஆனா நான் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் but I stayed in hostel but எங்க அம்மா வந்து அப்பாவோ அப்பாவோ சண்டே முடிஞ்ச உடனே இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் தூக்கிட்டு எங்க வருவாங்க ஹாஸ்டலுக்கு வந்து கொடுப்பாங்க அதுதான் எனக்கு antibiotic my father and mother will take this uh, food which is provided in the church as sambar rice and rasam and that will become an antibiotic. நமக்கு சுகம் முகம் முக்கியம். So healing is very important for us. ஆண்டவரும் கூட நம்முடைய சுகத்தை எதிர்பார்க்கிறார். Even the Lord expects our healing நல்ல சுகமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். and he wants that we must be in proper healing. ஆ, ஒருத்தர் ஒருத்தரை பார்த்த உடனே சுகமா இருக்கீங்களா நீங்க விசாரிங்க. So when you are looking each other, you have to ask them, inquire them, or you keep பார்த்த உடனே கரங்களை கூப்பி என்ன செய்யுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க and you have to hold your hands and you must praise them பைபிள்ல சொல்லி இருக்கு கைகளை கூப்பி அப்படினு and the bible says folding your hands இப்படி அது வந்து அரசியல்வாதி ஸ்டைல் அது நான் கூட அடிக்கடி அப்படி தான் செஞ்சிருக்க மன்னிக்கவும் ஆனா பைபிள் சொல்லுகிறது கரங்களை கூப்பி அவர்கள் துதித்தார்கள் and they have hold their hands and they praise God. கையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும் கைகளை கூப்பணும் And you have to hold hands and you must praise him. அதுதான் உண்மையான ஸ்தோத்திரம் And that is the true praising. அது ஒரு மை- ம், ஒரு மதிப்புக்குரிய ஒரு காரியம் and that is the act of reverence நெகேமியா 8 6ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து ஆமென் ஆமென் ஆமென் என்று சொன்னார்கள் in book of nehemiah chapter 8 verse 6 we can see and they have all their hands and they said amen and amen ஆ நீங்கள் சுக செய்தியை விசாரிக்கணும் you have to inquire a good news ஏன் இந்த வாரம் வரல and why you did not come this week என்ன உங்களுக்கு சுகம் இல்லையா and do you not keep in okay நாங்க ஜெபிக்கிறோம் and we'll pray for you ஆ உங்க வீட்ல வியாதி வியாதியா இருக்கறாரா வரலையா or the husband is sick in the house did not come here ஒரு ரெண்டு பேரை கூட்டி போய் ஜெபிக்கலாம் And you can call to and you can pray for them. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுக செய்தியை விசாரிக்கணும் And so you have to ask the news to each other. கூட்டம் அதிகமானதுனால விசாரிப்பு இல்லாம நம்ம இருக்க கூடாது So when the crowd was increasing and there should not be without any inquiry so சோமா the இருக்கீங்களா same. நல்லா இருக்கீங்களா கேட்கணும் நம்ம And you must ask, are you keeping well, or you fine? யாத்ராகமம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாமனாரும் மருமகனும் சந்திக்கிறாங்க In Exodus chapter 18 verse 7 we can see, and son-in-law and daughter-in-law with யாரு மோசையும் அவருடைய மாமனார் and father-in-law that is Moses and his father-in-law வாசிங்க அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் எங்கேயாவது மாமன மருமகம் போய் மாமனார இப்ப முத்தம் கொடுக்குறாங்க so is there any father-in-law going kissing and the son-in-law ஒருவேளை கல்யாணம் வரைக்கும் அங்கிள் அங்கிள்மா காரியம் ஆயிருச்சுனா அது பிறகு அங்கிள் அங்கிளாவே இருக்க மாட்டார் until the day of marriage and they may call uncle but after the matter prosper and they will not call him uncle மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி அவனுக்கு முத்தம் செய்தான் ஒருவர் ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டார்கள் and so we can see and the Moses went down to meet father-in-law and their business and kiss each other and they were asking to each other of their welfare நான் தஞ்சாவூர்ல இருந்த ஒரு ஃபேமிலியை பார்த்து பேசினேன் so i went and speak up to the families in tanjore அந்த பையன் சொல்றான் and the boy said, நான் அவனை கேட்டேன் I asked him, ஏம்பா மோசே மாமனாரு மோசே வந்து மோசையும் மாமனாரும் எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க and Moses and father-in-law, how they were close to each other? நீயும் அப்படி இருக்க வேண்டியதானங்க அவன் படக்குன்னு சொன்னான் மோசே மாமனார் மாதிரி எங்க மாமனார் இருந்தா பரவாயில்ல இருந்தாலும் அப்படி இல்லையேன்ட்டான் If my uncle is like the father in uh, அவர் செத்து போன பிறகு அடக்கத்துக்கு போகல மதுரையில வந்துட்டு என்கிட்ட அழுகுறான் ஐயோ போயிட்டாரு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்னைய பார்க்கவே இல்லையே அந்த கடைசி வரைக்கும் ஒப்புரவாகணும்னே சிந்த வரலையே அழுகுறான் நான் சொன்னேன் உனக்கு உயிரோட இருக்கிறவனுக்கே வரல செத்து போனவனுக்கு எப்படி வரும் At his death and he was asking that was not able to reconcile with him and you are alive with death and how he will get that? ஆஹ், உங்களுக்கு எப்படி இருக்கு So how you are? நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சுக செய்தி விசாரிக்கீங்களா Are you keeping welfare to each other? ஆதியாகம 43 அதிகாரம் 27 வசனத்துல யோசேப்பு அந்த தகப்பன் சுகமா இருக்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறான் In Genesis chapter forty-three verse twenty-seven and was asking whether father are keeping well இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி விசாரிக்கிறோம் and how many are inquiring like this? ஆ, ஒரு சிலர் விசாரிச்சா நீங்க சுகமா இருக்கிறீங்களா சுகமா தான் இருக்கேன் நான் செத்து போணுன்னு பாக்குறியாமா And if someone is asking are you keeping well and fell or do you want to be kept down? ஏன்னா ரெண்டு பேருக்கும் எதிரும் புதிருமா இருப்பாங்க இந்த வார்த்தையை இவன் தவறா கேட்டுட்டான்ட்டு நான் நல்லா தான் இருப்பேன் என்ன செத்தா போயிடுவேன் அப்படிமா and they will be contrary to each other and they will tell that I am well do you want me to யோசேப்பு போய் தன்னுடைய சகோதரருடைய சுக செய்தியை அறிந்து கொள்ள முடியாக போனான் அவன் சாப்பாடுலாம் தூக்கிட்டு போயிருக்கான் பால் கட்டி எல்லாம் கொண்டு போயிருக்கான் இத வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு யார தூக்கி உள்ள போட்டானுங்க குழியில தூக்கி போட்டானுங்க Joseph went to inquire his brothers and was taking all the provender to them but we hearing all this and taking all these things and they put him in the pit ஒரு சிலர் எப்படி and some are however சூழ்நிலைகளில தங்களை கைவிட்டவர்களை விசாரிக்க மாட்டார்கள் and they will not ask for them the forsaken at the situations தவறு it is wrong எல்லாரையும் நீ விசாரிக்கணும் and you have to inquire everyone இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பணக்காரங்க எல்லாம் பணக்காரங்கள பார்த்து ஹாய் பிரைஸ் லார்ட் ஹாய் எப்படி நல்லா இருக்கு இப்படியே போய் கார் காரா போயிட கூடாது பாவம் ஏழப்பட்டவன் எல்லாம் வருவான் அவன் எங்க போவான் at the end of the meeting அது ஒரு தனி கூட்டம் இப்படியே தனியா எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா இப்படியே போவோம் எந்த கூட்டம் பரலோகம் போகணும்னு தெரியல அதான் பிரச்சனை At the end of the meeting, all the rich they will inquire each other and before they go on some other way and I don't know which group will be taken up to heaven. தாவீது ஒரு குரூப்போட சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறான் And they will join with the group and enter a battle. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் வந்த போது So when he came to the particular point ஒரு குரூப் விடைத்து போய் விட்டது and one group waxed faint feet அவங்களால முடியல and they could not go further. அவங்க சொன்னாங்க எங்களால முடியல And they said, we cannot go further continue பிரயாணம் பண்ண முடியல and we are not able to journey continue யுத்தம் பண்ண முடியல so we cannot battle. அப்ப தாவி சொன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க And David said, "Please wait." நான் போறேன்னு சொல்லி இருக்கிற ஜனத்தோட போயிட்டான் And he said that, "I'll come along the people with him." இருக்கிற ஜனத்தோட அங்க போய் யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிருச்சு And he went with the people with him and he conquered the battle. ஆ, இப்ப திரும்பி வர்றான் Now he came back. திரும்பி வந்த உடனே When he came back, இவன் நேர யார தேடி போனான் தெரியுமா விடாய்த்து வர முடியாம தடுமாறிட்டவன போய் கேட்டு எப்படி இருக்க சோமா இருக்கியா அப்படின்னு தான் பேசினான் And ஜெயிச்சவங்க என்ன சொன்னாங்க அவனுங்க வரல they did not come. அவனுக்கு onnume kudukka koodad You should not give anything to them. avangala visarikave koodad You should not inquire them. david sonna தவறு And David said, it's wrong." இவ்வளவு நேரம் yuddhathula வந்தது yaaru avan dhaan வந்தான் and tell them who have came and we came பலவீனப்பட்ட உன்னுடைய மாமனாரை பலவீனப்பட்ட உன்னுடைய un பல- பலவீனப்பட்ட உன் poi vittargal belanattu poi vittargal போய்விட்டார்கள் வசதி vittad endru nee visarikkamal poi போய்விடக்கூடாது And they that are vexed, they that are faint, and they that are weak, and the father and lord mother and the father and mother, and you should not seek the order of inquiring them and visiting them. one சா- ஒன்னு சாமுவேல் முப்பது இருபத்தி ஒண்ணுல தாவீது போய் விடாய்த்தவர்களை பார்த்து சுக செய்தியை விசாரித்தான் And for Samuel chapter 30 verse 21 we can see, and David went and inquired the people, they that waxed faint, அவன்தான் தாவீது and he was David. அவன்தான் அபிஷேகம் பெற்றவன். And he was the anointed one. அவன்தான் தேவனுடைய மனுஷன். And he was a man of God. அவன்தான் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். And he was the one who was able to see the God. அவன் போய் அவங்களுடைய சுக செய்தியை விசாரிச்சான். And he went and inquired them. சபையில வியாதிப்பட்டவங்களை விசாரிங்க. So you have to inquire the people. பலவீனப்பட்டவங்களை விசாரிங்க. And the that weak and you must inquire them. விசுவாசத்தை விட்டுட்டாங்கன்னு விலகி தூக்கி எறிஞ்சிராதீங்க. And you should not take away or throw them away but they have to be from the ஒருத்தர் ஒருத்தர் நீங்க விசாரிக்கணும். So you have to inquire each other. நியாயத்தீர்ப்பை பத்தி மத்தேயு 25 அதிகாரத்திலே இயேசு பேசும் பொழுது So when the Lord is speaking about this in Matthew chapter 25 வலது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்தை சொல்லுகிறார் and was telling about the right hand the left side and that side one செம்மறியாடு one வெள்ளாடு and one is and another is goat அப்ப ரெண்டு கூட்டத்தை பத்தி இயேசு சொல்லும் பொழுது and when the Lord speak about these two groups நான் வியாதிப்பட்ட நீங்க வந்து பார்க்கல and I will see but you not come and visit நான் வியாதிப்பட்ட நீங்க வந்து பாத்தீங்க and you were sick but you came and visited me இப்ப ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க both the group what they are telling ரெண்டு குரூப்பும் புலம்புது both the group lamenting நான் வியாதிப்பட்ட என்னை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க நாங்க எப்போ உங்களை வந்து பார்த்தோம் அப்படிங்கறாங்க and is telling that and we when you sick and when they came and meet you இன்னொரு குரூப் சொல்லு நீங்க எப்போ வியாதிப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியலையே நீங்க எப்பங்க வியாதிப்பட்டீங்க இயேசு எப்போ வியாதிப்பட்டாரு and another group is telling when jesus became sick and when we want to meet ancients அப்பதான் இயேசு சொன்னார் இந்த சிறியரில் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கும்போது பார்த்தா அது என்ன பார்த்த மாதிரி at the same time that jesus said that and they that also came later we come and meet me it was me the made unseen யாரையாவது விசாரிக்காம பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு இருந்தா இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு பிறகு போய் விசாரி And after this message, if someone is not inquiring to each other, after the sermon ends, you go to and get them. ஆ, சுகமா இருக்கீங்களா Are you keeping well? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா Do you want any help? ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு போ And just go and get a horse. ஏதாவது give to ஏதாவது them. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போ Or purchase them a fruits and give to ஏதாவது them. ஒண்ணு நீ விசாரி And you must inquire them. இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் விசாரிப்பு குறைந்ததுனாலதான் தெய்வீக அன்பு குறைஞ்சிருச்சு And today the inquiry among the people of God was decreased, so the love of God was decreased. ஒருத்தரை பார்த்த உடனே நீங்க விசாரிக்கணும் If you see one person, you must inquire them. நீங்க நல்லா இருக்கீங்களா Are you keeping அவங்க well? துக்கமா இருந்தா நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க சொல்லுங்க நம்ம ஜெபிக்கலாம் and if they are sorrow you must ask and why you are grieved and sorrow உடனே அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்குள்ள வழி பண்ணிர கூடாது and you should not make a problems of way to separate the families எனக்கு புருஷன் சரியில்லை my husband is not well விட்டுருங்க அந்த அவன விட்டுருங்க அவன் சரி கிடையாது நீங்க விட்டுருங்க இப்படி அவன் சொல்லி கொடுக்க கூடாது and you should not counsel them you leave him i don't want to go and with him மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கறா my wife is not obeying ஆ துரத்து விட்டுரு and you just set away உனக்கு வயசு இருக்கு இன்னொன்னு கட்டிக்கலாம் and you have age and you can marry other one இன்னொன்னு கட்டறது இல்ல எந்திரக்கல்ல கழுத்துல கட்டற and you are not marrying other you are making the milestone come upon your head. இன்னும் சரியா சொன்னா If I said correctly pastor Prabhakaran அருமையா ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ணார் and Pastor Prabhakaran preached well in a good marriage நம்ம எல்லாம் விவாகம் பரிசுத்த விவாகம்னு அடிப்போம் and we will uh, uh, public print that whole விவாகம் யா- matrimony. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது And this marriage is uh, hon- honorable among all. ஆ, விவாகம்ங்கிறது சமஸ்கிருத வ- வார்த்தை And this vivagam is a Sanskrit word. விவா அப்படின்னா பெரிய கல்லுன்னு அர்த்தம் And viva means big stone. சமஸ்கிருதத்துல என்னது பெரிய கல் In Sanskrit, viva means it is a big ஹம் stone. ஹம் அதோடு இணைத்து இருக்கிறாய் And hum means joining with it. இப்ப கல்யாணம் எப்படின்னு தெரியுதா So now can you understand what is அது marriage? வரைக்கும் ஃப்ரீ பேடா சுத்திட்டு இருந்தவன் இப்ப பெரிய கல்ல நீ கட்டி இருக்கிறடா இனி இதை இழுத்துக்கிட்டே தான் அந்த மாட்டுக்கு முன்னால ஒரு கம்பு கட்டி விட்டுருப்பான் ஓடவும் முடியாது நடக்கவும் முடியாது அப்- அதுதான் அதுக்குதான் சொல்லுவோம் உலகத்துல தமிழ்நாட்டுல கால் கட்டுன்னு கால் கட்டுல கழுத்துல கட்டு and he was flying like a free bird but now he was given a big stone for him and he was just need a stone to tie around the snake vivaham ஒரு பெரிய கல்லை நீ கட்டி இருக்கிறாய் அதாவது நான் மனைவியை சொல்லல புருஷன் சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றேன் ஐ எம் நாட் நம்ம தான் கயிறு கட்டுறது இல்ல ஆனா ஒருத்தர் ஒருத்தர் கல்யாணம் கட்டி இருக்கீங்க and we are not trying any cards but we are married to each other நல்ல வேலை uh, வரும்போது அவ நேத்து இருந்த மாதிரி இல்ல இல்ல காலையில போகும்போது இல்ல இருந்த மாதிரி இல்லன்னா என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும் so when she was not ஒன்னு சாமுவேல் 1 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்கானா வந்து மனைவிட்ட கேக்குறான் அழகா பேசுறான் அண்ணாள்கிட்ட ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் சொல்லு எதுக்கு போட்டு நீ இப்படி அழுதுகிட்டு கிடக்குற ஏழா அவன் அவளை பார்த்து அண்ணாளே ஏன் அழுகிறாய் ஏன் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமார் இப்படி ஒரு நாள் வந்து தேவன் யோனாட்ட கேட்டார் என்ன கேட்டாரு யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்க நல்லது போயான்னு சொல்லிட்டான் until anger having anger is good until my death and it is good for me நான் வர மாட்டேன் வர மாட்டேன் நான் வா வான்னு கூப்பிடுறது வந்து இங்க நான் தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகு அது நிறைவேற விடாம தடுக்கிறது என்னை விட்டு நான் எங்கேயோ சுத்திட்டு இருப்பேன் இப்போ வந்துட்டு எரிச்சலா இருப்பது நல்லதோ சாகும் வரை எரிச்சலா இருக்கிறது என்னதே நல்லது போயிட்டு வாங்கன்னு சொன்னான் And he was telling that and Lord was asking me does thou well to be angry and he said that it is better for me to die than to live அதே மாதிரி புருஷன் வந்து கேட்டா சாப்பிட்டியானா நான் சாப்பிடுறேன் சாப்பிடாம இருக்க உனக்கு என்ன வேலை அப்படிம்பாங்க இப்படிப்பட்ட யோனாக்களும் இருக்கீங்கன்னு சொல்றேன் So when the husband is asking whether you eat and he may tell that it is good for me to eat or not to eat and such you know Jonas are here ஒரு சிலர் விசாரிக்கிறதே கிடையாது But some are not inquiring others ஏன் விசாரிச்சனா கடிச்சிடுவான்னு சொல்லி விசாரிக்கிறதே கிடையாது Because when some are inquiring them they may bite and so they will not inquire i will say the உங்களுடைய சுக செய்தியை தெய்வம் விசாரிக்க விரும்புகிறார் Kindly he and the Lord want to inquire your good news. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? ஒவ்வொரு நாளும் மொர்தெகாய் கன்னிமாடத்தின் வாசல்ல வந்து நிப்பான். And every day the Mordecai will come and stand near the courts of women. அவனுக்கு யாருடைய செய்தி தெரியணும்? And whose news is needed? யாருடைய செய்தி தெரியணும்? எஸ்தருடைய செய்தி தெரியணும். And he must be informed the news of Esther. அதுபோல சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து இறங்கி ஏதேன் தோட்டத்தில் உலாவுவார். அவருக்கு யாருடைய சுக செய்தி தெரியணும்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ச- ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய சுக செய்தி தெரியதுக்கு வருகிறார் And likewise, and the Almighty God, he will come to move around the Eden garden to hear the news about him, the creator of his own like image and likeness, and he must hear the good news about them. Esther ரெண்டு பதினொன்னுல சொல்லிருக்கு டெய்லி வந்துருவான் அந்த இடத்துக்கு வந்துருவான் And two eleven of Esther, it is saying that, and he will come to the court of women every day. நான் வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கு And how the woman was said, "Amai," ராஜஸ்திரி ஆயிருவாளா and will become a queen, சுத்தி இருப்பவளுக்கு ஒத்துக்குச்சா and all the purification is good for அவ her. சுக சுகமா இருக்காளா Is she keeping அவ எப்படியாவது ராஜா ராஜஸ்திரியா மாறிடுவாளா oh, இதுதான் எங்களுடைய ஆசை உட்காரு எலும்பு கைய உயர்த்து இப்படி வா அப்படி வா தூங்காத ஆய் பூயின் நாங்க மிரட்டுறதுக்கெல்லாம் எப்படியாவது உன்னை யாரா மாத்திரணும் மனவாட்டியா மாத்திரணும் அதுதான் main and sit stand don't sleep and we are telling all these things because somehow you have to change the supply அதுதான் எங்களுடைய டார்கெட்டே அதுதான் and that is one of our targets அதுக்கு தான் நாங்க சில நேரத்துல ஆபரேஷன் பண்ணுவோம் and so that's what we are making some surgeries and operation சிலர் சிலருக்குலாம் இந்த ப்ளூ மருந்து ஊத்தி விட்டுருவோம் and sometimes and we we apply the blue ointment சிலருக்கு சிலருக்கு டிஞ்சர் அடிப்போம் கொஞ்சம் சூடா கலப்போம் and for some we will make a tincture to make தேவைப்படும் பொழுது நாங்க இஸ்ரவேலில் ரண வைத்தியனாக வரும் ஆபரேஷன் பண்ணுவோம் and sometimes and we will come a surgeon or like a physician will come as a god எங்களுடைய நோக்கம் நோக்கம் என்ன And what is our purpose? ஆபரேஷனும் சக்சஸ் ஆகணும் பேஷண்டும் உயிரோட இருக்கணும் That operation must be success and the patient must come alive. நீ விசுவாசியாவும் இருக்கணும் மனவாட்டியாவும் மாறணும் You must be a believer and ma- become a bride. இதுதான் எங்களுடைய டார்கெட் வேற எந்த டார்கெட்டுமே கிடையவே கிடையாது And this is our target and we don't have any other targets. நான் ஒரு நாள் ஒரு சபையில சொன்னேன் And one day I said in a எப்பா congregation, ஒரு ரெண்டு மூணு மாசம் யாருமே தசமாக கொடுக்காதீங்க விட்டுருங்க நாங்க வாழ்றோமா நல்லா இருக்கிறோமான்னு பாரு நாங்க இத நம்பி என்ன செய்யறது இல்ல இருக்கிறது இல்ல நாங்க ஆகாயத்து பறவைகள் அது பாட்டுக்கு ஒன்னு சேர்த்து வைக்க வேண்டாம் ஆனா நிறைஞ்சிட்டே இருக்கும் and one month you don't give us time to check whether we are living or not are living and if we are the fowls of the air we don't want to gather or save anything but the lord is there to fulfill his நமக்கு எல்லாருக்கும் ஐயோ வலி அடைஞ்சிருச்சே வலி அடைஞ்சிருச்சேன்னு ரொம்ப துக்கப்படுறோம் ஆண்டவருடைய கான்செப்ட் எப்படி தெரியுமா ஒரு வலி அடைப்பார் அடுத்து திறக்கிறது எத்தனை வலி தப்புன்னு ஏழு வழியை திறந்துருவார் and what we are feeling the lord is shutting the ways and what is the concept அப்ப தேவன் ஒரு டோர தேவன் ஒரு டோர மூடுறாருனா கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாருன்னு அர்த்தம் ஹalleluya எத்தனை வழியை திறக்க போறாரு ஏழு வழி திறக்க போறாரு அதுக்கு தான் ஒண்ணு அடைச்சிருக்கிறார் If the Lord shut one way, he's is always opened the seven ways and that's what the Lord purpose of the Lord who called you. அதனால தான் நான் அடிக்கடி பிரசங்கம் பண்றது உண்டு So often I used to preach like this நான் ஒரு காலத்துல யோசிச்சேன் and what time I have think like this. ஊழியங்களுக்கு இவ்வளவு தேவையா இவ்வளவு செலவழிக்கணுமா எல்லாம் யோசிச்சேன் I thought that and we have to spend this much of amount for them அதுக்கு பிறகு தான் யோசிச்சேன் and then after I consider எனக்கு எவ்வளவு தேவை கூடுதோ அவ்வளவு ஆசீர்வாதம் யாருக்கு வரும் ஜனத்துக்கு வரும் so when my needs are increasing and that kind of blessings will come to the people அது ஒரு புது ஒரு கான்செப்ட்ட நான் படிச்சிட்டேன் then after i learned this new concept இப்போ எனக்கு ஒரு 5 கோடி வேணும் i need 5 crores என்னடா இந்த சும்மா இருந்தாரு இந்த சிப்பா போட்டுக்கிறவருக்கு எதுக்கு 5 கோடின்னு நீங்க கேட்கலாம் and we tell that and he was having this uniform why his need of 5 crores இந்த ஒண்ணுமே கிடையாது பேக்ரவுண்டே கிடையாது and no background for him single man he was single man இவருக்கு எதுக்கு 5 கோடி and why his need of this 5 crores அப்படி இல்ல நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறது எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிங்கனா தெரியும் எவ்வளவு ஐம்பது கோடிக்கு நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன் And if you ask our sisters and Matilda and Thea, I am in need of fifty crores. நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தலை சுத்தி இருந்தாலும் ஏதோ பெரிய பேராசை பிடிச்சிட்டாங்க And you may think that I got the covetousness. அப்படி அல்ல. It's not like that. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடங்கள் வீடு பெய்தோம் பல காரியங்களுக்கு தேவைப்படுது So in every places, in every branches, for the lands and for areas and houses, I இப்ப- am in need of this money. இப்ப எனக்கு அஞ்சு கோடி தேவை Now I am in need of five crores. இப்ப நான் ஆண்டவரே எனக்கு அஞ்சு கோடி தாங்க அஞ்சு கோடி தாங்க அஞ்சு கோடி தாங்க உங்கள்ட்ட எல்லாம் சொல்ல முடியாது So I cannot inform to you all, I must ask unto God, give me five crores. இப்ப பிரசங்கத்துக்கு தான் சொல்றேன் நீங்க ஏதாவது புரிஞ்சுக்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க And please don't mistake me just I for preaching and telling ஆனா this. எனக்கு அஞ்சு கோடி தேவை நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் I am in need of 5 crores, I prayed for it. எப்படி கொடுப்பாரு How he will give? எப்படி கொடுப்பாரு சியோன் பெண்டேகோஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுவானா சயன் பெண்டிகாஸ் சர்ச்சில இருந்து ஒருத்தன் கொடுத்துட்டு போயிடுவானா will anyone come from the zion pentecostal church இல்ல லுத்தரன் சர்ச்சில இருந்து ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போயிடுவானா from in lutheran church will he give the money எங்க இருந்து வந்து கொடுப்பான் from where he will give இப்போ எனக்கு வந்து 5 crores தேவை i am in need of 5 crores now நான் ஜெபிச்சிட்டே இருக்கேன் ஆண்டவரே தாங்க ஆண்டவரே தாங்க ஆண்டவரே தாங்க i am praying lord give me and give me this money ஆண்டவருடைய கான்செப்ட் என்ன தெரியுமா you know what is the concept of the lord எனக்கு இந்த 5 கோடி வேணும்னா இந்த கொணவட்ட சபையில உள்ள விசுவாசிகளை blessing bless பண்ணனும் if i need 5 crores and the lord have to bless the members of this konavattam church இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து 50 கோடி கிடைக்கணும் இப்ப 50 கோடி கிடைச்சு நீ அது உண்மையா இருந்தாதான் அது வேற பிரச்சனை அது ரெண்டாவது சொல்றேன் And that is the next problem when you are faithful and when you receive the 50 crores. இப்ப 50 crore unakku kedachu When you get the 50 crores, நீ வந்து தசமபாகத்தை ஒழுங்கா கொடுத்தாதான் நான் ஜெபிச்சிட்டு இருக்கிற என் பிரேயர் என்ன செய்யுது சக்சஸ் ஆகுது இதுல நீ கிடைச்ச உடனே இதோட ஜோரா ஓடியே போயிட்டு இயேசுவே ஆண்டவரே பார்த்து கொடுத்துட்டாரு இனிமே இங்கிட்ட இங்கிட்ட போயிடக்கூடாதுன்னு நீ எஸ்கேப் ஆயிட்டேனா இன்னொருத்தனை கொண்டு வரணும் if you pay the tithes faithfully and you are getting the money and if you are going out and the lord will bring some other to the place இது என்ன ஆகும் and what will happen என் prayer இன்னும் லேட் ஆகும் and my praise will எனக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ரிசல்ட்க்கு லேட் ஆகிட்டே இருக்கும் நான் போட்டு போராடுவேன் கத்தர் சொல்லுவாரு நான் ஐம்பது கோடி கொடுத்துட்டேன் பாரு நான் எனக்கு கிடைக்கலாம கடைசியில பார்த்தா உள்ள ஒரு ரெண்டு மூணு கருப்பாடு கிடக்கும் இவன் காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டான் கார் கிடைச்சது வீடு கிடைச்சதுன்னு எல்லாத்தையும் எதுல செட்டில் பண்ணிட்டான் வேற லைன்ல செட்டில் பண்ணிட்டானோனே ஒரு புது விசுவாசியை கொண்டு வருவார் and there may be two black sheep among them and they will not pay the tithes properly so i will not be getting the right amount and the lord will bring other two souls as a new in the concept புரிஞ்ச உடனே நான் 50 கோடிக்கு போய்டாங்க so after knowing this concept and then i was shifting to the 50 crores அப்ப நம்ம சபையில உள்ள சென்டர் கென்ற எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை கோடி வரணும் 500 கோடி பெரிய காரியமாங்க 500 கோடி பெரிய காரியமா போன வாரம் ஒரே ஒரு மூணு பேர் வீட்டுல ரைடு பண்ணி அறுநூத்தி கோடி எடுத்துட்டான் லாஸ்ட் வீக் தமிழ்நாட்டில் எத்தனை எவ்வளவு எடுத்துட்டான் அறுநூத்தி அஞ்சு கோடி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோ தங்கம் எடுத்துட்டான் மூணே மூணு வீட்டுல அந்த கம்பெனியை சேர்த்து நீங்க இவ்வளவு பேரு உட்கார்ந்துருக்கீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சா குடுக்கற தெய்வம் என்ன செய்யும் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும் and the lord who blesses here and this many people are sitting here if the lord bless you and he will take the proof and he will give them one ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நீ உண்மையா இருக்கணும் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில் அதிகாரியா நான் மாற்று If you become few- faithful in few things and he will make you a ruler. உன்னுடைய சுக செய்தியை தேவன் விசாரிக்க கன்னிமாடத்தின் வாசல்ல வந்து நிக்கிறார் And the Lord is standing near the courts of women and to hear the good report over you. உன்னை தேடி வருவாரு He'll seek after you, எப்படி இருக்கிறான் how you are, ஆ, நீ சுகமா இருக்கிறியா are you keeping well ஏன் துக்கப்படுற and why you are grieved. ஒரு சகோதரன் பயங்கர வியாதியில இருந்தாரு And one brother was uh, sick very time. நைட்ல வந்து கத்தர் நெ- நெற்றியில தொட்டு சொன்னாராம் நீ பயப்படாத At the night, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் And the Lord said, by his forehead, I am I am with you. and the ore vaarthayila unakku sugam கிடைச்சிச்சு And with a single word and he got healing. அப்ப நீ சுகமா இருக்கிறத தேவன் நினைச்சுகிறாரு விரும்புகிறாரு அதான் மற்றொன்று மூன்றாவது ஒரு விசுவாசி வாயில ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நற்செய்தி இருக்க வேண்டும் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள இது நற்செய்தி இன்னைக்கும் கூட நீங்க பல காரியங்களுக்காக காத்திருக்கீங்க உங்களுக்கும் நற்செய்தி பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார் And the Lord is sending good news from heaven. நீதிமொழிகள் 25 25 25, 25 of Proverbs. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் அது என்ன தூர தேசம் And which is forecast. பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி உனக்கு விடாய்த்து போயிருக்கிற உனக்கு குளிர்ந்த தண்ணீர் போல இருக்கும் As cold waters to a soul is good news from a far country of heaven. நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பது 1530 of Proverbs. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் ஒரு நற்செய்தி கிடைச்சதுன்னா நம்முடைய எலும்புகள் எல்லாம் புஷ்டி அடைய ஆரம்பிச்சு When you get good report and your bones will become fat. இன்றைக்கு உங்களுடைய வாயில இருந்து வருகிற செய்தி என்ன And what is the news comes out of your mouth. இந்த மார்க்கத்துல நீங்க ஓடுறீங்க In this religion you are running. ஆனா இந்த இந்த மார்க்கத்துல உனக்கு என்ன செய்தி கிடைக்குது But what news you are getting in this way? உன்னுடைய வாயில இருந்து வருகிற செய்தி என்ன And what is the news comes out ஒருவேளை ஒருவேளை நீ கெட்டிக்காரனா இருக்கலாம் ஆனா உன் வாயில இருந்து வர்ற செய்தி துர்ச்செய்தியா இருக்கும் Perhaps you may be intelligent clever but what is the news that comes out of your mouth? ஒன்னு ராஜாக்கள் ஒண்ணாம் அதிகாரத்துல First Kings chapter 1. ஒரு ஆசாரியனுடைய பையன் ஓடி வந்தான். The son of the priest ran after him. அபியத்தாருடைய பையன் ஓடி வந்தான். And the son of Abiathar he came running. அப்போ அவன கூப்பிட்டு கேட்டாங்க. And he called and asked him what. அதோனியா கூப்பிட்டு சொல்றான் நீ நீ கெட்டிக்காரன் செய்தி என்ன அப்படினா. And Adonijah said that you are clever and what is the news? அவன் சொன்னா நான் கெட்டிக்காரன் தான் ஆனா சாலமோன் ராஜா ஆயிட்டான். அதான் இப்போ செய்தின்னு சொன்னான். And he said I am mighty man that's not matter but Solomon became a king now. நாற்பத்தி நாலாம் வசனம் அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான் அப்பொழுது அதோனியா உள்ளே வா நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் எப்படி அவன் சொல்றான் நீ கிட்டவா நீ நீ ரொம்ப கெட்டிக்கார and he said come near me and thou art a valiant man 42 வசனம் தானே verse 42 42 அதான் நானும் சொன்னேன் நீ கட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வரவன் and thou art a valiant man bring good tidings ஆனா ஆள் கட்டிக்கார அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா சாலமோன் ராஜாவாயிட்டான் இப்ப என்னையா செய்தினா அதோட எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஓடி போயிட்டாங்க he is a mighty man but the king uh, solomon became a king and from that everyone fled away from him நீ கட்டிக்காரனா இருக்கலாம் உன் செய்தி எப்படி இருக்கு You may be a valid man and have seen news? இதை குறித்து நீங்கள் இன்னொரு விதத்துல பார்க்கும்போது you see about this another aspect, இரண்டாம் சாமுவேல்ல நாம் பார்க்கும் பொழுது when you see in second Samuel அப்சலோமுக்கும் ராஜாவுக்கும் யுத்தம் நடக்கிறது and there is a bout- battle between Absalom and the king ஆ, ராஜா வந்து வனாந்தரத்துல இருக்கிறான் and now the king is in wilderness. யோவாப் யுத்த காலத்துல நின்னு கொண்டிருக்கிறான் Joab is standing in the battlefield ஆ, யுத்தம் மும்முரமாய் போய்கிட்டு இருக்கும்போது when the war is going in front பத்து பேர் சேர்ந்து யோவா அந்த அப்சுலமா அடிச்சு கொல்றாங்க and ten together and they together join together and the bet Absalom இப்போ செய்தி போய் ராஜாவுக்கு சொல்லணும் Now the news must be informed to king. ரெண்டு சாமுவேல்ல நீங்க பார்க்கும் பொழுது You see in second Samuel, பதினெட்டாம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை நீங்க பார்க்க you முடியும் can see this incident in chapter 18. இப்போ பத்து பேர் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னாச்சு Now all the ten together killed him. இப்போ ஒருத்த வந்து சொல்றான் நான் ராஜாட்ட போய் சொல்லட்டுமா நான் ஓடட்டுமா நான் செய்தியை கொண்டு போகட்டுமா பத்தொன்பதாம் வசனத்துல ரெண்டு சாமுவேல் பதினெட்டு பத்தொன்பதுல ஒருத்த வந்து சொல்றான் நான் செய்தியை கொடுக்க கொண்டு போக ஓடட்டுமா சொன்னா எனக்கு நல்ல செய்தி இல்ல வேண்டாம் இன்னொரு நாள் நல்ல செய்தி இருக்கும் போது நீ என்ன செய்ய போய் சொல்லு and thou shall be good news another day வீட்ல போய் நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க and you read this when you go home hal அவன் நான் இந்த செய்தியை சொல்ல நான் ஓடட்டுமா என்றான் and he asked let me now run and bear the king's tidings இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது and he said that thou shall not bear tidings this thing இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம் and thou shall bear tidings on another thing இந்த செய்தி நல்ல செய்தி இல்ல and this bad tidings is not good absalom Absalom செத்து போயிட்டான் இந்த செய்தி சரியான செய்தி கிடையாது absalom died and this is not a right news நீ வேண்டாம் you don't want நீ நில்லு உடனே அடுத்தவனை கூப்பிட்டான் and he called the another one and the kushi அவன் ஒரு Ethiopian and he was an ethiopian black man and he was அவன சொன்னான் நீ போய் செய்தியை கொடுன்னு சொன்னான் and he said you go and inform the news அவன் போயே போய்டான் and he left the place ஆனா முதல்ல சொன்னாலும் வந்து திருப்பி சொன்னான் நானும் போறேன் நானும் போறேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் அடம் பிடிக்கும் பாத்தீங்களா நானும் போறேன் நானும் போறேன்னா இவனுக்கு பார்த்தான் இவன் இவன் விளங்காதவன் போல சரி போ போ ஓடு ஓடுறேன்னா ஓடுன்னு சொல்லு and so he wanted let me go and let me go and said that you can you go on then ஆனா இந்த ஓடுறான் ஓடுறான்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தான் ஓட வேண்டாம்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தாங்க இன்னொருத்தனை ஓட சொல்லியாச்சு அவன் ஓடிட்டான் ஆனா இவன் செகண்ட் ஓடினான் பாருங்க இவன் பயங்கர ஸ்பீடு அவனை பீட் பண்ணிட்டான் உள்ள and he went second and he was so speed and he அன்னைக்கு ஒரு ரன்னிங் ரேஸ் பார்த்தேன் and i saw a It was ஓட விட்டுருக்காங்க and they made all the small kids இப்படி ஓடி வந்து இந்த ரவுண்ட்ல வந்து நீங்க இங்க நீ first inch and have to end the circle and if you come there and you will be first. எல்லாம் ஒன் டூ த்ரீ சொல்லி ஒருத்தையும் தள்ளி விட்டான் ஓடுறான் சொல்லி and they tell one, two, three and they tap one to move around. இதெல்லாம் லைன்ல போய்கிட்டு இருக்கு when ஒரு பையன் இப்படி இப்படி போய் இப்படி இப்படி வந்துட்டான் So when we are crossing the line on this எப்படி நீங்க அதை பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஜோக்கா இருக்கும் நீங்க வந்து நின்னா போதும்னாங்க இல்லையா அவன் சர்றன்னு இப்படி போயிட்டு இங்க வந்துட்டான் இவங்க எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த பிள்ளையார் பிள்ளையார் முருகனும் சுத்தினாமா உலகத்துல இவன் அம்மா அப்பாவை சுத்திட்டே வந்துட்டு இல்ல முடிந்து விட்டதும்மா இவன் இன்னைக்கு மாலையில போய் உட்காந்துருக்கான் பழமே கிடைக்கலன்னு சொல்லி கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக நான் பைபிள்ல இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் என்ன நடந்துச்சு இப்போ இவன் ஓடுறான் ஓடுறானா நீ ஓடி தொலைன்னு சொல்லிட்டான் and now he wanted to run and he said let you go ஓடி போய் வந்துட்டான் ஃப்ரண்ட்ல வந்துட்டாங்க he ran and came front எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அதனால நான் ரொம்ப இன்ட்ரஸ்டா பேசுவேன் இது i like this subject most so i am speaking so interestly இப்போ ஓடி வர்றான் now he keep running ஒலிமுக வாசல்ல இருந்து ஜாமக்காரன் பாக்குறான் and now from the gate and the watchman was looking at him தாவீது பக்கத்துல நின்னுட்டே இருக்கான் and david was standing near him அப்ப அவன் பார்த்துட்டு சொல்றான் ஒருத்தன் ஓடி வர்றான் ராஜாவேன்னு சொன்னான் And he said and one is running up to him ராஜாவே ஒருவன் ஓடி வருகிறார் and he said the king one is running. ராஜா தாவீது ரொம்ப சென்டிமெண்டா பேசுறான் ஒருத்தனா ஓடி வரான் ஒருவனாய் வந்தால் நற்செய்தி தான் இருக்கும் அ- அந்த காலத்துல இருக்கிற sentiment And that was sentiment of those times if one was running after it will be good news. வாசிச்சு பாருங்க இருபத்தி நாலாம் வசனம் Verse 24 இருபத்தஞ்சு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் ராஜா வந்து இப்ப நற்செய்தி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ராஜா ராஜாஜி ராஜா வருகையில உன்னை சேர்க்கறதுக்கு உன் வாயில இருந்து நற்செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் now the king is expecting a good tidings and the king of kings is expecting during the rapture and he must get the good tidings from your mouth அப்ப அடுத்த ஒரு செய்தி கொடுக்கிறான் and ராஜாவே இன்னொருத்தன் ஓடி வருகிறான் ரொம்ப ஃபாஸ்டா வர்றான் வர்றவனுடைய ஓட்டத்தை பாத்தீங்கன்னா சாதோக்கின் குமாரன் அகிமாஸ் மாதிரி தெரியுது ஆளெல்லாம் கரெக்டா சொல்றாங்க and they that coming after you can see and he was the ahimaas the son of zadak yaar யார் da potuma potuma potuma போட்டுமான்னு chanda potittu இருந்தானே இவன் da andal and he was the one who was making competition that I shall let me go let full me go full speed la வராங்க and he was coming in full speed அப்ப அவன் சொல்றான் யாரு வர்றது அகிமாசா And the king asked, who is that? It is Ahimaaz. அகிமாஸ்னா நல்ல மனுஷனாச்சே And Ahimaaz is a good man. உனக்கு சபையில நல்ல பேர் இருக்கு மேல நல்ல பேர் இருக்கான்னு பாக்கணும் இப்ப அதான் And you are பிரச்சனை having good name in the church and you இருபத்தி ஏழாம் வசனம் Verse twenty-seven. மீளும் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான் எப்படி வந்துட்டான் He came. வந்து ஸ்பாட்ல வந்து நின்னுட்டாங்க He came at the spot. ஆ, வந்து வேகமா வந்து நின்னான் And he came speed and he stood. முகங்குப்புற விழுந்தான் And he fall face to the ground. ராஜாவை வணங்கினான் And he was uh, saluted king. ஆ. ராஜா கேட்டான் செய்தி என்ன And the king asks what is the news? செய்தி enna And what is the news? avan thavichittu poi nikkran செய்தி enna abdin And he was down and asked and what is the news? அவ்வளவு nam poran poran odiittu vandittu solran nam porapadum bodhu anga ore sathama சத்தமா enna nu therilla So when I was eppadi இருக்கும்? There was a great peril. I don't know what is the news. neenga veetla poi ukandu padichu paarenga You go and when read it. நான் porapadum bodhu பயங்கரமான oru sandadiyaga இருந்தது. So when I was departing there was a loud voice. But adu enna nu எனக்கு தெரியல. But I don't know what is the news இதுக்கு இவ்வளவு நேரம் ஓடுன நீ இதுக்கு இவ்வளவு நேரம் ஓடுன நீ or you were running for this side சொல்லி இருக்கிறது நன்றாய் ஓடினீர்களே இப்ப ஏன் இப்படி மாறிட்டேன்னு கேக்குறாரு in galatian they said that and ye have run மணிக்கணக்கா ஓடி காலெல்லாம் பிச்சி ரத்தம் வருது அந்த ஸ்பீட்ல ஓடி போய் முன்னால போனவன நீ பீட் பண்ணிட்ட கரெக்ட்டா போய் சேர்ந்தாச்சு ஆனா உன் வாயில என்ன இல்ல செய்தி இல்ல you ran with a high speed and you bet everyone they come after you but you are able to come now but no there's no news in your mouth ராஜா உன்னை கெட்டிக்காரங்கறான் நல்லவன் சொல்றான் ஆனா உன் வாயில இருந்து நற்செய்தி இல்லையே the king is telling that he is a valiant man and good man அப்ப நீ ஓடினதும் ஓடுகிறதும் விருதாவாய் போய் விட்டதே and that you have run became a wing நீ நகையை கலத்திருக்க மீசை எடுத்திருக்கிற மருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்ற தசமபாகம் கொடுக்கிற உலகத்துல என்னென்ன பைபிள்ல சொன்னாங்களோ நாங்க என்னெல்லாம் சொன்னமோ எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் ஓடிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லனா என்ன பிரயோஜனம் அடுத்து வர்றான் அப்பாயின் பண்ண ஆள் அப்பாயிண்ட் பண்ண ஆள் வர்றாங்க முப்பத்தி ஒரு அவசரம் ஒரு நிமிஷம் இவன் போய் அங்க பெரிய சத்தமா இருந்துச்சு அப்படி நான் பாருங்க ராஜாக்கு வந்த டென்ஷன்ல ஏய் போய் நில்றான் ஓரத்துல நில்லு போ ஓரத்துல நான் அடுத்த வசனம் வாசிங்க அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் ஒரு பக்கத்துல போயிட வேண்டியதான் எரிசிலையும் கிடைக்காது எங்க கிடைக்கும் புதிய வானம் புதிய மூவியம் ஒரு பக்கத்துல நீ போயிட வேண்டியதான் அவ்வளவு தூரம் ஓடினது நகையை கலத்துனது தாலியை கலத்துனது என்னெல்லாமோ கலத்திருக்க எல்லாம் போனதெல்லாம் waste And you are turned aside and said that you to stand still and what you have done, remove the jewels and all things become a waste because ask him to stay aside. porumayodu சீராய் odinavan varugiran And they that patient patiently and perfectly have come now. 31 31 இதோ கூசி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி எப்படி வந்த உடனே என்ன சொல்றான் எனக்கு ஒண்ணும் தெரியாது அங்க ஒரே சத்தமா இருந்துச்சு எல்லாரும் ஓடினாங்க அப்படிலாம் சொல்லல என்னது அழகா சொல்றான் வந்தவனே ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை And he did not say that there was a great tumult and he said oh king it was a good tidings அருமையான தேவனுடைய ஜனமே உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது And what word is coming out of your mouth உன் வாயில நற்செய்தி உண்டா Is there good tidings in your mouth உன்னுடைய வாயில நல்ல செய்தி இருக்கா Is there good news in your mouth உன்னை நல்ல மனுஷம்பாங்க கெட்டிக்காரம்பாங்க ஐயோ நீ ஒருத்தனா வந்தா நல்லவன் ரெண்டா வந்தா நல்லவன்லாம் சொல்லுவான் ஆனா உன்னுடைய ஓட்டத்தின் முடிவில ஒரு வாரத்துல போய் நில்லுன்னு சொல்லிட கூடாது And they may tell that you are a valiant man you are a strong man you are a good man, and you encourage you by telling all these things, and at the lamb of the day, you shall say, you will stand aside. இனிமேல் உங்கள் வாயிலிருந்து நற்செய்தி பிறக்கட்டும் So from here uh, down, let the good news come out of your என்ன mouth. ந- என்ன நற்செய்தி நீ சொல்லணும் So what good tidings must come, என்ன நைசரி And what is the good news? லூக்கா இரண்டு பத்தின்படி இயேசு பிறந்தார் இயேசு வந்தார்ங்கிற நற்செய்தியை உலகுக்கு சொல்லுங்கள் And the good tidings were telling telling that Jesus was born and Jesus was born at the time. ஆ, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் And this is the time of day to spread. ரெண்டு the நாளாகம tidings. ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல குஷ்டரோகிகள் சொல்லுகிறார்கள் நாம் மௌனமா இருக்கக்கூடாது இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் In second Chronicles chapter 7 verse nine we are telling that and we should not keep silent and this is the day to proclaim the good tidings. சுவிசேஷத்தை சொல்லுங்க And you must proclaim the gospel. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை சொல்லு the season may come or not going but you have to tell வேலை about ஸ்தலத்துல Jesus. பே- வேலை ஸ்தலத்துல பே- The place that you are working you must tell about Jesus. உட்காரும்போது எழுந்திருக்கும் போது வீட்டுல பிள்ளைகளோடு படுத்திருக்கும் போது எழும்பும் பொழுதும் வசனங்களை பேசு When you sit, when you stand, when you sleep with your children, you have to keep was speaking about the verses to your children. உன் வாயிலிருந்து நற்செய்தி வரட்டும் Let the good tidings come off of your mouth. உன் வாயிலிருந்து நற்செய்தி வந்தா உனக்கு பரலோகத்திலிருந்து நற்செய்தி When the good tidings come off your mouth and the good tidings will come வா from என் heaven. மணாளியே என்று அவர் And the Lord will call you, come, spirit and bride. எக்கால சத்தம் உனக்கு கேட்கும் And you will hear the trumpet sound. இந்த உலகத்துல நீ நற்செய்தி சொன்னால் உனக்கு எத்கால சத்தம் கேட்கும் So when you are proclaiming good news and you will hear the good tidings and the trumpet sound. லூக்கா 1:19ல சகரியாக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டது In 119 of Luke and then good news were given to Zechariah உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் and you will get a child அவன் யோவான் ஸ்நானகன் and his name is John Baptist அவன் ஜ- ஜ- ஸ்திரீகளிலே பிறந்தவளே பெரியவனாயிருப்பான் and he will be high among all of his sons and அவன் பிரதிஷ்டையோடு இருப்பான் and he will be with consecration இப்படிப்பட்ட நற்செய்திகள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கேட்கட்டும் and let the glad news that your children hear. உங்க பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு இருக்கிறாங்கன்னு மத்தவங்க மற்றவங்க சொல்லணும் and others must see that your children is with consecration உங்க பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கறாங்கன்னு சொல்லணும் and they must tell your wife is praying உங்க பிள்ளை பரிசுத்தாவில நல்லா நிரம்பறான்னு சொல்லணும் and they must tell your children is filling in spirit அதுதான் நற்செய்தி and that is good tidings உன் பிள்ளைய பத்தி துர்ச்செய்தி வரக்கூடாது and bad tidings should not come of your children உன் பிள்ளை நல்லா ஜெபிக்கறான் and your children is praying உன் பிள்ளை கர்த்தருக்காக ஜீவிக்கறான் and they are living for god இதுதான் பரலோகத்துல இருந்து ஒரு செய்தி கிடைக்குது உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் அந்த பிள்ளை தெய்வீகமாய் வளருவான் and this is a news from heaven and you will get a child and he will grow divinely நாளாகமத்தில் சொல்லப்பட்ட நற்செய்தி என்ன and what what is the good news said in கர்த்தர் சத்துருக்களை மடங்கடித்தார் என்கிற நற்செய்தி and the lord have discomfited the enemies லூக்கா 2:10 ல சொல்லப்பட்டது இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி and luke 2:10 they said that and jesus was born லூக்கா 8:1 ல பார்க்கும் பொழுது you see in luke 8:1 தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை இயேசு பிரசங்கித்தார் and jesus proclaimed or preached the tidings of the kingdom of heaven Mark 16:10 ஐ பார்க்கும் பொழுது when we look into 16:10 of mark இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி நற்செய்தியாக சொல்லப்பட்டது and jesus it was informed the good news that jesus was resurrected 1 தெசலோனிக்கர்ல மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அன்பின் அன்பு விசுவாசம் இவைகளை குறித்த நற்செய்தி சொல்லப்பட்டது ஏழு விதமான நற்செய்தி நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார் என்கிற நற்செய்தி பிள்ளை தெய்வீகமாக வளருவான் என்கிற ஒரு நற்செய்தி நமக்காக மறித நமக்காக பிறந்தார் என்கிற நற்செய்தி ராஜ்ய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியாக பிரசங்கித்தார் And Jesus proclaimed or preached the kingdom of heaven as a news to the people. இயேசு உயிர் திறந்தது ஒரு நற்செய்தி And Jesus was resurrected as a good report. நாம் ஒருவருக்கொரு அன்பா இருக்கிறோம் என்கிற நற்செய்தி And the good tidings that we are lovable to each other. நாம் விசுவாசத்தில் நிற்கிறோம் என்கிற நற்செய்தி And the good news that we are standing in faith. இந்த செய்தி சுற்றுப்புறம் எல்லாம் பரவனாதான் நம்ம சபை வளரும் Only when these good tidings spread around and our church or congregation will grow. மத்தேயு பதினாலு முப்பத்தஞ்சுல பார்க்கும் பொழுது இந்த செய்தி சுற்றுப்புறம் எல்லாம் இந்த நற்செய்தி பரவி பற்றி when you see in 14:35 of matthew and this good tidings started spread around உன்னை பத்தி மத்தவங்க பாக்கும்போது அந்த சபைக்கு போய்ட்டானா நல்லா இருக்கறானா ஆசீர்வாதமா இருக்கறானா சாபம் போயிடுச்சான் அவனுடைய குணங்கள்லாம் மாறிடுச்சான் அவன் வருகையில போறானா இப்படிப்பட்ட செய்திகள் மத்தவங்களுக்கு கிடைக்கணும் so when the others are hearing about you and they must get the news and they have joined this congregation they are right and well and they are consecration and they were blessed and they become a prince மாமியார் கேக்குறார் மருமகளை பார்த்து உன் செய்தி என்ன and mother-in-law is asking to daughter-in-law what is your news அவ அழகாக சொன்னாள் and she beautifully நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு களத்துக்கு போனேன் போனேன் and today i went to a field அது போவாசின் களம் and i saw அந்த மனுஷனுடைய களத்துக்கு நான் போனேன் i went to the boaz field எனக்கு இப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு and these things happened to me என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது and my needs were met எனக்கு ஆறுபடி மாவு வார்க்கோதுமை கிடைச்சது and I got a small veins. உன் காரியத்தை நான் பாக்குறேன்னு அவர் சொன்னாரு And he said that I will look after your matter. இப்படி எல்லா செய்திகளையும் தெளிவா சொன்னார் And he said all the news very clearly. ஆ, இந்த சபைக்கு போனே உன்னுடைய செய்தி என்ன You went to this congregation, what is your news? ஆ, அப்படி கேட்டா நீ என்ன சொல்லுவ If you ask someone, what will you அந்த answer? சபைக்கு போன பிறகு எனக்கு சுவிசே உபதேசம் கிடைச்சது After going to the congregation or church, I got the doctrines. சொல்ல முடியுமா Can you tell? ஒளியில் உள்ள பரிசுத்தவாங்களுடைய சுதந்திரம் கிடைச்சது I got the partakers of the saints of the light. எனக்கு ஒரு பிரேயர் ப்ரேயர்ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிருக்கு I got a prayer support. இதுதான் உன்னுடைய செய்தியா இருக்கணும் It, this month, this must be your news. ஓடுகிறது பெருசல்ல It is not a thing to run. ஓட்டத்தின் முடிவில் நற்செய்தி வேண்டும் At the end of the race and you must have a good எல்லாரும் race. கண்களை மூடுவோம் Let us all close our eyes. நற்செய்தி இல்லாமல் தயவு செய்து யாரும் ஓட்டத்தை முடிக்காதீங்க அப்படி முடிச்சா ஒரு பக்கத்துல போய் எங்கேயோ நிப்ப And without good tidings and don't run, in your race and at last and you may turn aside your seat ஒரு aside. ஒரு ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம் two minutes, let us all close our eyes and bend our knees. நான் இந்த வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்றேன் I- Let me repeat these words. உன்னுடைய வாயில வாயிலிருந்து வருகிற செய்தி என்ன And what is the tidings that comes out of your mouth? அது துர்ச்செய்தியா நற்செய்தியா Is it a good report or evil report? இந்த காலை வேளையில நீ வந்திருக்காயே உன் சரீரத்தின் நிலவரம் என்ன உன் சுக செய்தி என்ன This morning time you have come here and what is your news and what is the seat of your... உங்களை உங்களை எத்தனை பேர் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிறேன் சொல்ல முடியும் எனக்கு மனதில் விடுதலை கிடைச்சிருக்கு நான் நல்லா ஃப்ரீயா இருக்கிறேன் நல்ல தேவசமத்துக்கு போறேன் நல்லா ஜபிக்கிறேன் கைட் பண்றாரு என்ன லீட் பண்றாரு எனக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கிறாரு என்னுடைய கையின் வியாசங்களை ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்கிறார் and God is with me every day நல்ல சுகம் சுகமா வச்சிருக்கிறார் and he keeps me the good healing and health உங்களை எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும் how many can tell this உங்களுடைய சுக செய்தியை தேவன் விசாரிக்கிறார் and the lord inquires your good tidings அதுக்கு தான் நீ இங்க வா உன்னை பாப்பாரு பாக்குறதுக்கு அவர் வருவார் and so the lord may say come and look அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் உலாவினவர் இன்றைக்கு இந்த தோட்டத்தில் உலாவி உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அதை சரி செய்ய விரும்புகிறார் he who moved in the eden garden at those times and he was moving in right now in our midst and he want to strengthen you and want to make you perfect உனக்கு ஒரு சுகத்தை தரும்படியாக விரும்புகிறார் and he comes உனக்கு ஒரு பலன் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் உன்னுடைய நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார் உன் கூக்குரலின் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்க விரும்புகிறார் அவர் உன்னை விசாரிக்கிற தேவன் அவர் கண்டும் காணாமல் போகிற தேவன் அல்ல அவருடைய ஆசை என்ன நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் உன்னுடைய அறிக்கை என்ன என் சுகவாழ்வு பறந்து போயிட்டுன்னு சொல்றேன் இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் என் சுகவாழ்வு பறந்து போயிற்று என்று உன் வாயில் சொன்ன அதே வாயில என் சுக சுகவாழ்வு துளிர்த்தது என்று நீ சொல்ல போகிறாய் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க How many are believing this now? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் And your life is a prosperity will profoundly count out. உன்னுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் the Lord desires your healing. ஆமென் இன்றைக்கு கர்த்தர் உனக்குள்ளே ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறார். And today the Lord desires to give you glad tidings. இதுவரைக்கும் உனக்கு உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்தி பரப்பப்பட்டிருக்கலாம். Until now about you about your children a bad news may be spread out. அதனால நீ மன வேதனை அடைஞ்சிருக்கலாம். And you may be vexed in spirit. ஐயோ நம்முடைய பிள்ளைகளை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டாங்களே இப்படி நடந்துருச்சே நம்ம பிள்ளைகளும் சரியில்லாம போயிட்டாங்களே நீ வேதனை வேதனைப்படலாம் and you may feel pain i tell about my children like this and they told me like this இன்றைக்கு கர்த்தர் உன் வாயிலிருந்து நற்செய்தியை இனிமேல் கொடுக்க விரும்புகிறார் today from today the lord is want to give me a good tidings from your mouth என்ன நற்செய்தி and what is a good tidings என் ஜெபம் கேட்கப்பட்டது and my answer praise were answered நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிக்கிறோம் and i and my household will serve the lord என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் my children are praying என் பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்கிறார்கள் and my people are living for the lord என் புருஷன் கர்த்தருக்காக நிற்கிறார் my husband is standing for the lord என் மனைவி வீட்டோரங்களில் கனிதிற பெரும் செடி என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் என் புருஷன் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் எத்தனை பேர் எப்படி வாஞ்சிக்கிறீங்க உன் வாயிலிருந்து ஒரு அறிக்கை வரும் அது நற்செய்தியா இருக்கும் என்ன செய்தி ஓ விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எத்தனை பேருக்கு அப்படி செய்தி வேணும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் முழங்கால நிற்கிற உன் வாயில இருந்து இனிமேல் துர்ச்செய்தி வராது வரக்கூடாது நான் சுகமா இருக்கிறேன் என் தேவன் என்னை பராமரிக்கிறார் என் தேவன் என்னை பாதுகாக்கிறார் என் தேவன் என்னை நடத்துகிறார் என் தேவன் எனக்கு போதும் எனக்கு ஏசு போதும் எனக்கு அவர் கொடுத்த ஐஸ்வர்யம் போதும் நான் கத்தருக்காக நிற்பேன் என் ஓட்டத்தின் முடிவிலே நான் அவரை சந்திப்பேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காணும் அந்த நற்செய்தியோடு நான் என் ஓட்டத்தை முடிப்பேன்